కథడు పరిశుద్ధ నామతకు మైముండవదా may the God's holy name be glorified మత్తయి ఎలుగు సువిశేషం 19వ అధికారం பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் வாசிக்கலாம் Gospel to Saint Matthew, chapter 19, verse 11 and 12. But he said unto them, All men cannot receive this saying, save they to whom it is given. For there are some eunuchs which have so born from their mother's womb, and there are some eunuchs which were made eunuchs of men, and there be eunuchs which have made themselves eunuchs for the kingdom of heaven's sake. He that is able to receive it, let him receive it. அதற்கு அதற்கு அவர் வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா may the God's holy name be glorified இன்னைக்கு நாம் அன்னகர்களை குறித்து படிக்கலாம் today let us study about eunuchs. ஊழியம் என்று வரும் பொழுது ஊழியத்துல அன்னகர்கள் ஊழியம் என்கிற ஒரு ஊழியம் இருக்கிறார் When we tell about a ministry and there is a ministry of eunuchs இல்லாவிட்டால் அப்போஸ்தல ஊழியம் என்று அதை சொல்லலாம் or we can call is an apostolic ministry இல்லாவிட்டால் அதை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள ஊழியம் என்று சொல்லலாம் or we can say it is an order of melchizedek ministry இல்லாவிட்டால் அது புதிய ஏற்பாட்டின் ஊழியம் என்று சொல்லலாம் or we can call as a new testament ministry இல்லாவிட்டால் ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்று சொல்லலாம் or it is called as a reconciliation ministry இந்த அன்னக ஊழியம் என்பதை குறித்து வேதத்தில் சுருக்கமாக சில இடங்கள்ல மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு காரியமும் இரண்டு மூன்று காரியங்களினால் உறுதிப்படுத்தப்படுகிறது எந்த ஒரு உபதேசமும் ரெண்டு காரியங்கள் மூலமாக அது உறுதிப்படுத்தப்படுகிறது any kind of doctrine it is confirmed by two things நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா When you read in the New Testament, இந்த இடத்துல மட்டும்தான் அன்னர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது only in this, uh, in this place it is mentioned about eunuchs தமிழ்ல in Tamil. தமிழ்ல பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மட்டும்தான் அன்னகர்கள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு In Tamil, only in this place it is mentioned about eunuchs. பழைய ஏற்பாட்டில் தமிழ் பைபிள்ல பார்க்கும் பொழுது ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்துல மட்டும்தான் அன்னகர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு In Tamil Bible, in book of Isaiah, chapter 56 it it is said about eunuchs. ஆனால் நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் சில இடங்களில அன்னகர்கள் என்ற வார்த்தை சுட்டி காட்டப்படுகிறது But in English Bible, when you are examining or meditating the word of God, you can see the eunuchs are mentioned in different places. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு And there are different diverse things in ministry, தேவன் ஒருவரே but God is one. அப்ப ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு என்பதை இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார் And Jesus clearly mentioned there is a difference in ministry. அதனால தான் நாம் மற்ற ஊழியங்களை குறை சொல்லுகிறது கூடாது And so we should not give a false shortfalls about other ministries. ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய வைராக்கியத்துல ஒரு வெறித்தனத்துல ஆர்வக்கோளாறுல முந்திய காலங்களிலே ஏதாவது சொல்லியிருக்கலாம் And because of your things, when you may told about certain things in your earlier days, ஆனால் நாம இனிமே அப்படி நம்ம சொல்லக்கூடாது but in the coming days, we should not tell like this. ஆனா அவங்க அவங்க அவங்கவங்களுக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி அவங்க ஊழியம் செய்யணும் And according to the gifts given to them, and they must do the ministry. என்னிடத்துல ஐந்து தாளந்து கொடுத்திருந்தா என்கிட்ட ஐந்து தாளந்துக்கு தான் அவர் கணக்கு கேட்பார் if the Lord gives me 5 talents and he will ask me or recount me about the 5 talents ரெண்டு தாளந்து கொடுத்திருந்தா அதுக்கு கணக்கு கேட்பார் if he gives gives me 2 talents and he will recount me for 2 talents ஒரு தாளந்து கொடுத்திருந்தா அதுக்கு கணக்கு கேட்பார் if he give me 1 talent and he will recount me to that புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல அன்னக ஊழியங்கிறது ஐந்து தாளந்து பெற்ற ஒரு ஊழியம் in new testament ministry it is a ministry where the five talents are given அந்த அவன் அப்போஸ்தலனாக செயல்படுவான் தீர்க்கதரிசியாக செயல்படுவான் மெய்ப்பனாக செயல்படுவான் போதகனாக செயல்படுவான் சுவிசேஷகனாக செயல்படுவார் And he acts like an apostle, he acts like a uh, prophet, he acts like an evangelist and pastor and teacher. இதை குறித்து நீங்கள் எபேசியர்ல படிக்கும் பொழுது And when we read about in book of Ephesians வேதம் என்ன சொல்லுகிறது and what is the scripture நான்காம் அதிகாரம் 12 13 வசனங்கள் chapter 4 verse 12 and 13. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போ சிலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் இன்னும் பதினோராம் வசனத்தையும் வாசியுங்கள் மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகவும் வரைக்கும் இந்த ரெண்டு மூணு வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் சீரடைய வேண்டும் அவர்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும் In the three verse- three verses, we can see the saints of God must be perfected and be edified. குமாரனை பற்றி விசுவாசத்துல அவர்கள் ஒருமைப்பட்டவர்களாக மாற வேண்டும் And they must come in unity in the faith of the Son of God. கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு வர வேண்டும் And they must come to the stature of the fullness of Christ. இதுக்கு தான் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மெய்ப்பர் போதகர் சுவிசேஷம் And this is what the apostles, prophets, evangelists, pastors and teachers. இன்னைக்கு பூமியில நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல பலவிதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க And we can see in the earth there are different kinds of ministers. யார் அப்போஸ்தலர்னு கண்டுபிடிக்க முடியாது And we cannot identify who are all ஏன்னா apostles. எல்லாருமே அப்போஸ்தலர்ங்கிற வேட தங்களுடைய சபைகள்ல என்ன செய்றாங்க போர்டுல சேர்த்துறாங்க பிகாஸ் ஆல் ஆர் it ஆடிங் adding the இன் போர்ட் board எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் ஊழியத்துக்கு ஊழியம் செஞ்சு பிசாஸ் துரத்தி அற்புதங்கள் வரங்கள் செஞ்சு ஒரு வசதியான வீட்டு பொண்ணை கரெக்ட் பண்ணி அந்த பொண்ணை கட்டிக்கிட்டான் ஆனா அவன் போர்டு போட்டு இப்போ ஊழியம் செய்யறான் எப்படி தான் சொல்றான் apostle அப்படின்னு தான் போட்றான் And to my knowledge and one brother and he did ministry by casting of the demons and doing the miracles and correct one girl and elope, elope with one girl and now he was made a board by called apostles and doing the ministry at அது எப்படி அப்போஸ்தலன் போட முடியும் And how he can call apostles அப்ப அவங்க வந்து அப்போஸ்தலன்ங்கிறது வந்து ஒரு பட்டம் ஒரு பங்கு அப்படின்னு தெரிஞ்சதனால அந்த பேரை யூஸ் பண்றான் அது அவனுக்கு ரைட்ஸ் இருக்கலாம் And it may be a grade or portion to them, and so they are calling as apostle, and it may be of their portion. அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதலாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look unto Acts of the Apostles, chapter 1, அங்கே ஒருவன் இந்த ஊழியத்தை விட்டு விலகி தன்னை அழித்துக் கொள்ளும் பொழுது and when he depart, and when they destroying the ministry, அப்பொழுது அப்போஸ்தலர்கள் ஒரு யோசனையை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் and apostles gave a counsel to them. அந்த இழந்து போன இடத்துக்கும் இழந்து போன பட்டத்திற்கும் அந்த பங்குக்கும் ஒரு ஆள் தேவை என்று சொல்லுகிறார் And they said that to the place where they lost and their portion they have lost and part and they need a man to fulfill it. அப்போஸ்தலர் 1:24 And book of Apostles chapter Acts of the Apostles chapter 1 verse 24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்ல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக பாருங்க இந்த அப்போஸ்தல பட்டத்துல பங்கு எடுக்கிறதுக்காக இந்த அப்போஸ்தல அவன் இழந்து போன இடத்துக்கு ஒருத்தன் போகும்படியாக and want to go to the place where he lost and take part of the ministry and apostleship நல்லா நீங்க புரிஞ்சிக்கணும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வெல் இந்த கடைசி காலத்துல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு in these last days we got a chance இந்த அப்போஸ்தல ஊழியம் செய்ய செய்யும்படியாக to do the apostolic ministry அது ஒரு பட்டம் and it is a part of degree அதனால தான் எல்லாரும் டைட்டில்ல போட்டுக்கறாங்க and so they are giving them a title அப்படிதானே இப்ப நம்ம எல்லாரும் பாஸ்டர்ஸ் நம்ம போடுறோம் நம்ம முன்னால பிரதர்னு போடுறோம் அவங்க எல்லாம் முன்னால போட மாட்டாங்க பின்னால போடுவாங்க பிடிஹெச் எம்டிஹெச் னு போடுவாங்க And so uh, they are calling them as pastors or in the press they used to call them as DTH or MD அதெல்லாம் இப்ப பிரச்சனைக்குரியது அல்ல and this is not a problematic thing. ஆ, இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த அன்னக ஊழியத்தை குறித்து குறித்துதான ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை அப்படி லைட்டா சொல்லிட்டு போயிட்டாரு But when see here Jesus uh, gave a little explanation about the eunuch ministry தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு and they that are born as eunuch in mother's womb பரலோக மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு and there are some eunuchs which were made of eunuchs of men பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டுனு மூணு அன்னகர்களை அவர் இன்ட்ரோ듀ஸ் பண்றார் and which have made themselves eunuchs for the kingdom sake of the heaven sake and three kinds of eunuchs are told by him ஒன்று பிறக்கும்போதே அன்னகர்கள் அதாவது ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம பிறக்கறவங்க one is when they were born their eunuchs are not male and female அது இன்னைக்கு உலகத்துல நீங்க பார்க்கலாம் we can see in the world today இரண்டாவது செகண்ட்லி பழைய பாட்டிலும் சரி புதிய பாட்டிலும் சரி in Old Testament as well as New Testament ராஜாக்கள் தங்களுடைய தேசங்களில கன்னி பெண்களையோ இல்லாவிட்டால் அரண்மனை பெண்களையோ ராஜஸ்திரிகளையோ பாதுகாக்கிறதுக்கு ஒரு சிலரை அவர்கள் அன்னகர்கள் ஆக்கினார்கள் and to preserve some of the queens or virgins in the king's palace and they made someone some as eunuchs ஏன்னா அவங்க மேல நம்பிக்கை இல்ல அதனால அவங்கள ஆனா அதே நேரத்துல அவங்க தேவை no confidence at the same time they are needed பெண்களை பாதுகாக்கணும் அன்னபுரத்தை பாதுகாக்கணும் நம்பிக்கைக்குரிய ஆட்களும் தேவை அதே நேரத்துல மனுஷன் அதனால அவன் தடுமாறுவான் சொல்லி மனிதர்களால் அன்னகர்கள் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள் at they need to be preserved and the women to be or needed to them and they are needed to be kept safe in the palace and the courts and so they were made as eunuch by men ஆனா மூணாவது அன்னகர்களை இயேசு இன்ட்ரோ듀ஸ் பண்றாரு but Jesus introducing the third type of eunuch அவர்கள் பிறப்பல அன்னகர்கள் அல்ல when they are born they are not eunuch மனிதர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் அல்ல and they are not made eunuchs by men பரலோகத்துக்காக தங்களுடைய வாழ்வை அன்னக வாழ்வுக்கு அர்ப்பணித்தவர்கள் but for the kingdom seek or heaven seek they made themselves as eunuch அவர்கள் பிறந்தவர்கள் அல்ல they are not born of eunuch ஆக்கப்பட்டவர்களும் அல்ல and they are not made by as eunuch அவர்கள் தங்களையே ஆக்கி கொண்டவர்கள் and they made themselves as eunuch அவனை இன்னொருத்தன் வந்து அண்ணங்கனா மாத்த வேண்டாம் no one have to come and change him as eunuch அவன் பிறக்கும்போது அண்ணங்கனா பிறக்கல and he was not born as eunuch இந்த பிரதிஷ்டையின் நிமித்தம் சபையின் நிமித்தம் அழைப்பின் நிமித்தம் தேவனுடைய சபைக்காக ஆண்டவருடைய திட்டத்தின்படி தங்களை அவர்கள் மனதளவில் அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர் And because of the consecration by the calling on the church and for the sake of the church and they made themselves as a eunuch in their mind. இத சொல்லிட்டு Telling so அடுத்து ஒரு வார்த்தையும் சொல்றாரு இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் and he added another word, "He that is able to receive it, let him receive it." அந்த வசனத்துல நாலு வார்த்தைகள் இருக்கு Four நா- words, நாலு கண்டென்ட் இருக்கு four sentences are mentioned in this. அன்னகர்கள் அன்னார்களாய் பிறந்தவர்கள் உண்டு அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு அன்னவர்களாய் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவுள் They that are born as mothers womb as eunuch and they that are made as eunuch by men and they that made themselves eunuch and they, and they let him be able to receive it let him receive it and these four sentences are mentioned in the same verse 11 வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா When you look into the 11th verse வரம் பெற்றவர்கள் தவிர இந்த வசனத்தை ஒருத்தனும் ஏத்துக்க மாட்டான் அப்படினு சொல்லி முடிக்கிறார் And he said by telling that all men cannot receive the saying see that they who is given to him ரெண்டு காரியத்துக்கு காரியத்துக்கு இந்த வசனம் யூஸ் ஆகுது And these things are used for two things, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதும் யூஸ் ஆகுது அன்னக ஊழியம் என்பதும் யூஸ் ஆகுது one for one and eunuch's ministry, both are used in this verse. ஏன்னா அந்த அதிகாரம் தொடங்கும் போது மனைவியை தள்ளி விடலாமா ரெண்டு மூணு வச்சுக்கலாமா அப்படிங்கறத क्वेश्चन தான் அங்க ஸ்டார்ட் ஆகுது When the marriage is started and they have a question and can we marry two or three or we can cast her away அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு தான் கடைசில சொல்றாரு இயேசு பேசும் பொழுது சொல்றாரு வரம் பெற்றவன் தான் இந்த சத்தியத்தை என்ன முடியும் ஏத்துக்க முடியும் and giving explanation and he was telling only those who have give have the gifts or can receive it அன்னக receive ஊழியத்தை குறித்த வெளிச்சமும் அன்னக ஊழியம் தான் கரெக்ட்னு ஒரு விசுவாசி ஏற்றுக்கொள்ள அவனுக்கு வரம் வேணும் And light concerning the ministry and the the a believer able to receive it, and he should have a gift to receive it. பிசாசு துரத்துற வரம் இருக்கலாம் And he may have the c- casting away வியாதியை demons, சுகமாக்குற வரம் a இருக்கலாம் gift of healing, அற்புதம் செய்யற வரம் இருக்கலாம் a gift of doing miracles. ஆனா அன்னக ஊழியத்தை ஏற்றுக்கொள்ள அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த சிந்தை அது ஒரு வரம் அதுவும் இருக்க வேணும் Having the mind to accept the eunuch ministry, and he must have a gift to accept it. இப்படி அன்னக ஊழியம் கரெக்டா And is this a eunuch ministry is correct? இப்ப மத்த ஊழியக்காரங்க எல்லாம் கல்யாணம் கட்டி பண்றாங்க And other servants of God, they are marrying and doing the ministry. அவங்கள வந்து நம்ம குறை சொல்றது இல்ல And we are not making faults of them. அவங்களையும் குறை சொல்லணும் And why we have to accuse them? இப்ப ஒருத்தன் கல்யாணம் கட்டி குழந்தை பெத்திட்ட பிறகு அவன் ரட்சிக்கப்படுறான் அவன் வந்து அபிஷேகம் பண்ணப்படுறான் அவனை ஊழியத்தை கலைக்கிறாருன்னா அவனுக்கு அதை அதை ஊழியம் செய்ய முடியும் He got married, begetting child, and if you are doing the ministry, only through that he can do the ministry. pastor paul pastor paul பால அப்படித்தான் அவ- And God called Pastor Paul in that way, அவருக்கு அஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க and he had five children. அஞ்சு பிள்ளைங்கள் இருந்து அவரு அஹ், லுத்தரன் சர்ச்சில் ஒரு உபதேசியரா இருக்கும்போது தான் கத்தர் அவரை சந்தித்து கூப்பிடுறாரு When he was a preacher in Lutheran church, when he had five children, the Lord called him. அதுக்கு பிறகு அவர் அன்னக ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார் Then after he surrendered himself for the eunuch ministry. அதனால அது தவறு அல்ல It is not wrong. அதனால கல்யாணம் பண்ணக்கூடாது கல்யாணம் கட்டாயம் கட்டி தான் ஆகணும் அப்படி ரெண்டுமே வித்தியாசமான கொள்கைகள் And there are two kinds of principles and you must marry and you should not marry to do the ministry. நீ செருப்பு போட்டு போனீன்னா If you go with a slipper அந்த கடைக்குள்ள போகும்பொழுது செருப்பை இங்க கலட்டோம்னா கலட்டலாம் நீ செருப்பு போடாம போயிட்டீன்னா நீ பாட்டுக்கு உள்ள என்ன செய்யலாம் போலாம் அதுக்காக போய் ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்து தான் அங்க கலத்தி போடணும் அப்படின்னு நினைக்க கூடாது If the board is given that remove the slipper and you have to remove it, but if instead if you are not wearing the slipper, புரியுதா? there is no need to remove the slippers. புரியுதா செருப்பு போடாம ஒருத்தன் போறாங்க அங்க வாசல்ல எழுதி வச்சிருக்கு இங்கே செருப்பை கலற்றவும் ஐயோ ஐயையோ இங்க செருப்பை கலத்தணும்னு இருக்கேன் நான் செருப்பே போடாம வந்துட்டேன்னு சொல்லி இவன் போய் வீட்டுல போயோ இல்ல விட்டா போயோ ஒரு செருப்பை வாங்கிட்டு வந்து கலத்திட்டு தான் உள்ள போகணுமா தேவையில்ல and there is no need to go back and to get the slippers and come and remove it on that place but அவன் செருப்பு போட்டு வந்தானா அந்த ரூல்ஸ் படி அவன் என்ன செய்யட்டும் கலத்தட்டும் instead if he come with the slipper according to the rules he must remove the slipper விவாகமான பிறகு உன்னை அழைத்திருந்தா நீ அதை விட்டுட்டு வா இல்லன்னு சொன்னா நீ அழகா ஃப்ரீயா போய்கிட்டே இருக்கலாம் When the Lord called you when he was born for the ministry and you can come and submitting to this or you can go freely. நம்ம ஊழியத்துல விவாகமாகி வந்தவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க And there are many persons, they come to the ministry, got married parents பிள்ளைகளோடு குட்டிகளோடு வந்தவங்க பிரதிஷ்டை பண்ணி இங்க அந்த பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு டாப்ல வந்திருக்காங்க and they consecrated by coming with parents and children and those children they dedicated to the ministry, now they are in top position in இன்னைக்கு the இன்னைக்கு அவங்க ministry. எல்லாம் இன்னும் டாப் லெவல்ல இருக்கிற ஊழியக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க And there are some servants of God that are on top top level? Pastor P G Thomas உங்களை இருக்கிறவங்க தெரியும் தானே Do you all know about Pastor P.G. Thomas? தெரியும் தானே ஆ, அவங்க அம்மா அப்பா எல்லாம் ஊழியத்துல இருந்து தான் மறிச்சாங்க And father and mother came to the ministry and died. அதுக்காக அவங்க தம்பி கல்யாணம் தான் கட்டணும்னாரு அவர் கட்டி தான் வச்சாங்க And brother needed to marry and he got married. அதனால அது அவனுடைய பகுதி It is accord, they bought their part. அதனால இந்த ஊழியம் அன்னக ஊழியம் So this ministry is a ministry of eunuchs. ஆனா மத்தவங்க என்ன சொல்றாங்க ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாட்டா என்ன செய்யக்கூடாது ஊழியத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு இந்த கல்யாணம் கட்ட பார்ட்டிகள் எல்லாம் கொடி பிடிக்கிறாங்க And all those who have got married and telling if they don't have the authority to rule over the family and they cannot run the ministry. அப்ப நாங்க என்ன வானத்துல இருந்து வந்துட்டோம் And did he come from heaven? நாங்களும் இதே இடத்துக்குள்ள இருந்து தான் உள்ள இருந்து வெளியே வந்திருக்கோம் And we also come from the same place and gone out. ஆ, அதனால வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் You must understand the word of God well. இல்ல தன் சொந்த குடும்பத்தை அறியாதவன் எப்படி சபையை நடத்துவான் சபையினுடைய மூளைக்கல்ல கல்யாணம் கட்டல And the corner a stone and do not get married. யாரு Who was that? யாரு ஏசு கல்யாணம் கட்டினாரா இல்லையா Did Jesus got married? முப்பத்தி மூன்று வயசு வரைக்கும் உயிரோட தான் இருந்தாரு சபையின் மூளைக்கல்லே கல்யாணம் கட்டல Until 33 years and Jesus was alive and he was the cornerstone of the church and he got not உபதேசத்தையும் ஸ்தாபித்ததான பவுல் என்ன செய்யல கல்யாணம் கட்டல And he who made the epistles and doctrines, Paul was not married. உடனே நம்மளால யோசிப்பா பவுல் கல்யாணம் கட்டலையா சீலாவை கூட்டி கொண்டு போனான் சீலா சீலா பையன் And Silas is a male. ஒரு இடத்துல தான் சீலா ரெண்டு மூணு இடத்துல தான் சீலா இருக்கும் மற்ற இடத்துல எல்லாம் என்ன பேரு சில்வானுன்னு சொல்லிருக்கோம் In only one place it is called as Silas and another places it is called as Silvanus. சீலாவை கூட்டி போயிட்டான்னு ஒரு பொண்ணை கூட்டி போயிட்டான்னு நீங்க நினைச்சிட கூடாது And if he was calling as Silas, you don't think that he called that தான் பவுல் கல்யாணம் கட்டாதவங்களுக்கு அழகான ஒரு ஐடியா சொல்லும்போது சொல்றாரு எல்லாரும் என்னைய மாதிரி இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அது கட்டளை தான் யோசனை தான் சாரி யோசனை தான் கட்டளை கிடையாதுன்னு சொல்றேன் And he says it is a counsel, not a commandment, and be remind like me. அதனால நம்ம அதை சரியான விதத்துல சத்தியங்களை புரிஞ்சு We have to understand the truth in a proper way. ஆ. 1 கொரிந்தியர் 7ல இத பவுல் தெளிவாக பேசுகிறார் And this is spoken by Saint Paul in book of first Corinthians chapter 7 7 வசனம் வாசிங்க verse 7 எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன் ஆயினும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது எப்படி எப்படி அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சுக்கணும் and read again the word அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு and there is a proper gift of God for every man அந்த ஒருத்தனுக்கு ஒரு விதமா இருக்கும் இன்னொருத்தனுக்கு இன்னொரு விதமா இருக்கும் and one after this manner and another after that ஆனா விவாகம் இல்லாதவளை குறித்து நான் சொல்லுகிறேன் அவங்க எல்லாம் யார மாதிரி இருந்துட்டா போதும் என்னை மாதிரியே இருந்துட்டா போதுன்னு எட்டாம் வசனத்துல சொல்றாரு In eighth verse, he says, it are good to the unmarried, he says, it is good for them to இதுல abide இருந்து even என்ன And what we understand from this, அவர் சொல்றாரு யோசனையா சொல்றேன் and he was telling them as a அவனவனுக்கு counsel, அளிக்கப்பட்ட வரத்தின்படி ஊழியம் செய்யுங்க and according to the gift of God, they can do the ministry. இங்க இயேசு சொல்றாரு பரலோக ராஜ்யத்தின் निमितம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் Here Jesus says, which have made themselves eunuchs for the sake, king of the kingdom seek கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் a New Testament personal man's life should be in this way. ஏன்னா அவனுக்கு வந்து அவன் இன்ஜின் தான் Because he is an engine, அவனுக்கு வந்து எதுக்கெல்லாம் கிடையாது மத்ததெல்லாம் போட்டு உலக பிரகாரமா எதையும் அவன் இழுத்துட்டு போக கூடாது எந்த பிடியிலயும் அவன் சிக்கவே கூடாது and he should not drag any worldly things and he should not catch hold of any things தண்டில் சேவகம் எழுதி கொண்ட எவனும் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன செய்ய கூடாது சிக்கவே கூடாது and he that was masteries and he should not get entangled in any worldly things அதனாலதான் விசுவாசிகளுக்கு நம்ம கல்யாணம் கட்டி வைக்கிறோம் So we are getting married to the believers. ஊழியம்னு சொன்னா அது வந்து அவருடைய லைஃப்க்கு ஒத்து வராது But in the part of the ministry, it would not come and coincide ஏன்னா with them. இதுக்கு ஒரு பேஸ் இதுக்கு ஒரு அஸ்திவாரம் இருக்கு Because there is a base, a foundation, இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்துக்கு ஒரு முறைமை இருக்கு and there is a principle for the New Testament ministry. எபிரேயர் 7:3 மூணின் படி According to Hebrews chapter அது 7 verse 3, மெல்கிசேதேக்கின் முறைமை and it is an order of Melchizedek. இயேசு கிறிஸ்து இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்கிற ஆசாரிய முறைமைக்கு தான் நித்திய பிரதான ஆசாரியர் என்று நாமம் தரிக்கப்பட்டார் According to the uh, order of the Melchizedek, and he was named as the high priest of most high பழைய God. ஏற்பாட்டு ஊழியம் ஆரோனுடைய முறைமை The Old Testament ministry is the order of Aaron, புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை but the New Testament ministry is the order of Melchizedek. நீங்க அந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் And you must understand this truth well. எபிரேயர் ஏழாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது When we look into book of Hebrews chapter இயேசு 7, கிறிஸ்துனுடைய ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை and the or- uh, ministry of Jesus is the order of Melchizedek. ஆ, ஆனா பழைய ஏற்பாட்டுல அது ஆரோனுடைய முறைமை But in New Test, Old Testament, it is the order of Aaron. எபிரேயர் அஞ்சு பத்தின்படி According to Hebrews chapter 5 verse 10, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் And he was called after a high priest after the order of Melchizedek. பழைய ஏற்பாடு அப்படி அல்ல But Old Testament is not like அது that. ஆரோனுடைய முறைமை It is the order of Aaron. ஆரோனுடைய முறைமை ஜனங்களை பூர்ணப்படுத்தவில்லை The order of Aaron did not perfect the people. இதை குறித்து நாம் சரியா ப- பல இடங்கள்ல நாம் பார்க்கலாம் And we can see about this in many places. அப்ப புதிய ஏற்பாடு வந்து மெல்கிசேதேக்கின் முறைமை So New Testament is the order of Melchizedek. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தன் ஊழியம் செய்யறான்னு சொன்னா அவன் வந்து லேவியை சேர்ந்தவனாக மட்டும்தான் இருக்க முடியும் If you want, want to do the ministry in Old Testament and he must be according, uh, must be the Levite. ஆனால் எபிரேயர் 7 ஆம் அதிகாரம் 14 ஆம் வசனத்தின்படி But according to Hebrews chapter 7 verse 14 நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் and our Lord was found in the Ju- the tribe of Judah. ஆனபடியால் அந்த கோத்திரத்தை குறித்து மோசே ஆசாரியத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை So Moses speak concerning nothing about this priesthood. அப்ப புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கிசேதேக்கின் முறைமை அதுக்கு குடும்பம் கிடையாது பழைய ஏற்பாடு ஊழியம் ஆரோனுடைய முறைமை அதற்கு குடும்ப வம்ச வரலாறு உண்டு And in the order of New, uh, New Testament ministry is the order of Melchizedek, no family. But the Old Testament ministry is the order of Aaron, it has family and genealogy. ஆ, எபிரேயர் ஏழு மூன்றின்படி பார்க்கும் பொழுது According to Hebrews chapter 7 verse இவன் 3 தகப்பனும் தாயும் இல்லாதவன் and he is without father and mother அவனுக்கு வம்ச வரலாறும் இல்லாதவன் and without descent. அப்ப மெல்கு சிதைக்கின் முறைமையில வரும்பொழுது அன்னகனா மாறின பிறகு அவனுக்கு என்ன கிடையாது ஆணோ பெண்ணோ அவனுக்கு என்ன கிடையாது வம்ச வரலாறு கிடையாது and those who come to the order of melchizedek either male or female and he don't have the genealogy or descent pastor இறந்த உடனே பாஸ்டருடைய பையன் பாஸ்டர் ஆகிறது இல்ல அவட பாஸ்டர் அம்மா பாஸ்டர் ஆகிறதுங்கலாம் கிடையாது after pastor dies or mother dies and he the next person will not come become a pastor இது வந்து தேவனுடைய வம்ச வரலாறு And this is the genealogy of God. இயேசு கிறிஸ்து அதுக்கு ம- நித்திய பிரதான ஆசாரியர் And Jesus Christ is the eternal priesthood. அதனாலதான் எபிரேயர் மூன்று ஒன்றில் பார்க்கும் பொழுது According to Hebrews chapter 3 verse 1, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் and the uh, apostles we confess பிரதான ஆசாரியருமாகிய இயேசுவை கவனித்து பாருங்கள் and consider the high priest of Jesus Christ. அவர்தான் அப்போஸ்தலர் அவர்தான் யாரு பிரதான வாசிங்க அந்த He வசனம் is the எபிரேயர் apostle and மூன்று high priest. ஒன்று. Hebrews chapter 3 verse 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போ சிலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் கிறிஸ்து இயேசு தான் பிரதான அப்போசலர் பிரதான ஆசாரியர் And Jesus Christ is the apostle and high priest. அதனால தான் வம்ச வரலாறு அவருக்கு கிடையாது. There no, no descent for him. அதனால தான் அம்மா தேடி வந்தாங்க ஆட்டுக்குடி அண்ணன் தேடி வர்றாரு அப்படின்னு யாரு எங்க அம்மாவா எங்க இவங்க தான் என்னுடைய அம்மா இவங்க தான் யாரு என்னுடைய சகோதரர்னு இயேசு பேசினாரு When mother and brother searched after him and spake, he, they are my brother and they are my mother. அப்ப புதிய ஏற்பாட்டு ஊழியத்துல தேவசித்தம் செய்கிறவங்க தான் அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாமே In New Testament ministry, they that do the will of God and they are father, mother and brother and others. அதனாலதான் சிலுவை சுமக்க வந்த ஒரு மனுஷன் சொல்றான் எங்க அப்பா செத்து போயிட்டாரு நான் அடக்கம் பண்ணிட்டு வரான்னு கேக்குறான் And one who was wanted to bear bear the cross and he asked a question, my father died, can I bury him and come? ஏசு என்ன சொன்னாரு And what Jesus said? போய் மாலை போட்டு மொட்டை அடிச்சிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வான்னு சொன்னாரா And do the, do the rituals and come back, to kissy என்ன சொன்னாரு ஆ? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ ஏன் பின்னால வா சிலுவை எடுத்துக்கிட்டுன்னு சொன்னாரு Let the dead bury dead and you come after taking the cross. அப்போ சொந்தம் பந்தம் குடும்பம் இல்லாவிட்ட உறவு மனைவி பிள்ளைகள் என்று இருக்கும் பொழுது அது ஒரு ஈர்ப்பு சக்தி புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி Kith and kin and relatives and friends and these are like a gravitational force. அப்படிதானே ஒரு பந்தை தூக்கி போட்டா எங்க வரும் ஒரு பொருளை தூக்கி போட்டா எங்க வரும் சொல்லுங்க படிச்சிருக்கீங்களா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் படிச்சிருக்கீங்களா have you studied about gravitational force என்ன போட்டாலும் அது ஒரு லிமிட்டுக்கு மேல போனாதான் அந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டின பிறகு தான் அது என்ன செய்யும் நிக்கும் and whatever you throw up and until it get the gravitational force it stops there அத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போற வரைக்கும் அது எங்க போட்டாலும் எங்க வந்துரும் கீழ வந்துரும் though it reaches to millions of kilometers when it is thrown up it comes down அதனால தான் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்துல அந்த சியோன் மலையில் நிற்கிற ஊழியக்காரன் மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவன் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் And according to Revelation chapter 14 verse 1, and they are the Zion ministers, and they are redeemed of the earth and by men. முதலாவது அவன் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் And first they are redeemed from the earth. நல்லா புரிஞ்சுக்கோங்க I Understand well? விசுவாசியும் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் And the believers, they are also redeemed from the earth. திரும்பவும் சொல்றேன் Once again I say, முதலாவது ஒரு ஊழியக்காரன் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் இரண்டாவது மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவன் first of all, the servant of God, and they are redeemed from the earth, then they are redeemed by men. ஆனா ஒரு விசுவாசி பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் But இருந்து மீட்கப்பட்டவன் அல்ல But the believers and they are redeemed from the earth, but they are not redeemed from among men. அது என்ன பூமியில இருந்து மீட்கப்பட்டவன் And what does it mean? They are redeemed from the உலகத்துல earth அவனுக்கு எந்த பிடியும் இருக்காது and they will not have any catch yes, holdings of the earth. நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல And Jesus said, "I am not belong to this world." அதனால உலகம் என்னை பகைக்குது So the world hated me அப்ப நீங்களும் உலகத்தார் அல்ல and you are also not of this world. உலகம் உங்களை பகைக்கும் So the world will hate you. அதனால தான் இயேசு சொல்றாரு இதோ உலகத்தின் அதிபதி வர்றான் And he said, "The prince of the world come அவனுடையது என்னிடத்துல ஒண்ணும் இல்ல and they that of him is not with me அப்ப உலகம்ங்கிறது நமக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு இங்க பிடிப்பு இருக்குன்னு அர்த்தம் when the world is inside us and we have holdings in this world புவி ஈர்ப்பு உனக்கு இருக்க கூடாது you should not have the gravitational force மறுரூபத்தை நோக்கி போக கூடிய ஆளு you are the one who are going towards transformation ஆனா ஊழியக்காரன் அப்படி அல்ல அவனுக்கு பூமியிலையும் ஒன்றும் கிடையாது மனுஷர் சம்பந்தப்பட்டதுலையும் கிடையாது அண்ணன் அம்மா அக்கா குழந்தை குட்டி ஜெயினியாலஜி கிடையவே கிடையாது But the servants of God, they are not like that. They are not of its worth and also of men. They don't have any relatives, father and mother or any descendants or genealogy. வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் வாசிங்க அவர்கள் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மனுஷரிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட லட்சத்து நாற்பது நாலாயிரம் பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது நான்காம் வசனம் இவர்கள் மனுஷரிலிருந்தும் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்கள் எங்கப்பட்ட எதிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ரெண்டு பூமியிலிருந்தும் மனுஷரிலிருந்தும் they were redeemed from the earth they were redeemed from among men இதெல்லாம் ஒரு நாள்ல பேச முடியாது and we cannot uh, said in the same day இது வந்து பேசிட்டே போலாம் and can keep speaking about this இந்த ஒரு சப்ஜெக்ட்டே நான் ஒரு நாள் ஃபுல்லா பேசியிருக்கேன் and i can speak the வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரம் லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரங்கிற சப்ஜெக்ட் நான் ஏழு நாள் ஆறு நாள் பேசியிருக்கேன் ரெண்டு ரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு பதிமூணு மணி நேரம் பேசியிருக்கேன் and totally 13 hours or two and a half hours for six days and i spoke this subject around like ஏன்னா வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இருக்கு வெளிப்படுத்தல் பதினாலாம் அதிகாரத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் இருக்கு இந்த ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லிட்டு தலகீழ நிக்கிறவங்க உண்டு ஆனா ரெண்டு ரெண்டுன்னு நம்ம நேரம் நின்று சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் உண்டு and there are telling some people telling upside down standing and telling that seven uh, in seven chapter 144000 and 14 chapter 144000 are same but still there are some standing straight telling that they are different ஆனா நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிக்கிறதுக்காக பாயிண்ட் மட்டும் பேசுறேன் but you have to understand very simply I tell you the point புதியர் பாட்டு ஊளியக்காரன் சியோன்ல போய் சேரணும் அப்படினு சொன்னா அவன் என்ன செய்யணும் பூமியில இருந்து மீட்கப்பட்டிருக்கணும் அடுத்து மனிதர்கள் இடத்துல இருந்து வெளிய வந்திருக்கணும் if the New Testament servant of God if they want to reach heaven and they must be ready from heaven men and also from the earth நான் உங்களுக்கு சொன்னேன் விசுவாசி பூமியில இருந்து மீட்கப்பட்டவனா இருக்கணும் I told you at the believers they must be ready from the earth வாசிங்க வெளிப்படுத்தல அவர்கள் பூமியிலிருந்து எங்களை மீட்டுக் கொண்டீரே என்று சொல்லி அவர்கள் பாட்டு பாடினார்கள் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக May the God's holy name be glorified. ஆ, ஒரு விசுவாசி பூமியிலிருந்து மீட்கப்பட்டவன் ஒரு ஊழியன் பூமியிலிருந்து மனுஷிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவன் A believer, they they are that were redeemed from the earth, but the servant of God, they are redeemed from the earth and from men. ஆ, இவர்கள் எல்லாம் நாம் இந்த நாட்களில நாம் சரியான விதத்துல சத்தியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் And about these people, and we have to understand the truth in a very perfect way. இந்த அன்னகர்களை குறித்து நாம் இன்னைக்கு கொஞ்சம் படிக்கலாம் and let's study a little about the eunuchs சிம்பிளா படிக்கலாம் அதுவே ஃபுல்லாவும் படிக்கலாம் அதை நீங்க எப்படி புரிஞ்சிக்கிறீங்களோ அது அப்படி பொறுத்து இருக்கு and let's study simply or fully and according to understanding you can understand it ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் a spiritual people of god நீங்கள் அன்னகர்களுடைய சத்தியத்தை புரிஞ்சிக்கணும் and you must understand the truths concerning this eunuchs அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு gift தேவை and you need a gift to understand it ஏசாயா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்துல நாம் இந்த அன்னர்களை குறித்து நான் பார்க்க முடியும் And we are able to see it about about eunuchs in the book of Isaiah chapter 56 மூணாம் வசனம் வாசி verse சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக ஆ. என் ஓய்வு நாட்களை ஆசிரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த சாப்டர் வந்து பாதி வரைக்கும் அன்னகர்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு chapter And this is a chapter, it is mentioning only half of the portion about the eunuchs. முழுவதுமே இது அவர்களை சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை And fully, and these are the words concerning them. இங்க பழைய பாட்டில் இந்த ஒரு அதிகாரத்துல தான் தெளிவான சில சத்தியங்கள் இருக்கிறது in Old Testament in only one chapter அந்த ட்ரூத்ஸ் ஆர் சோ கிளியர் முதலாவது இவர்கள் அந்நியர்கள் and first of all and the are all strangers நாம எல்லாரும் யார்தான் அந்நியரும் பரதேசிகளும் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் and we are all the stranger and pilgrims and we are without portion நாம எல்லாரும் புறஜாதிகள் and we are all Gentiles நாம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துக்கு அந்நியர்கள் தான் until we reside in this world and we are strangers to this world. எபிரேயர்ல நான் வாசிக்கும் பொழுது அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து கொண்டு போய்க்கொண்டே இருக்க வேண்டும் And in Hebrews, when we read and we have to confess that we are strangers and pilgrims and keep இந்த moving. உலகத்துல எனக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது And we cannot say that we have something in this world. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ அந்நியன் அந்நியன் என்று சொல்லிட்டே போகணும் Till you reside in this world, you must say, keep saying, I am a stranger. எபிரேயர் பதினொன்னு பதிமூன்று இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறித்தார்கள் அடுத்த இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் பாருங்க ஒரு தேசத்தை நோக்கி போறவன் இந்த உலகத்துல யாரு அவன் அந்நியன் இன்னொரு தேசம் தான் அவனுக்கு சொந்தமானது And according to Hebrews chapter 11 verse 13, they say that and they that seeketh after and say that at the world is known to them. கத்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் And they that are the stranger, son of இந்த a ஒ- stranger. முதல்ல ஒரு அன்னகனுக்கு இந்த உலகத்துல அவனுக்கு சொந்தம்னு ஒண்ணுமே இருக்க கூடாது And for the uh, a eunuch and there should not be any relatives in this earth. அதனாலதான் ஊழியத்துக்கு வந்தா சொத்தை வித்துடுறோம்னு சொல்றோம் So when they need to come to the ministry and they want to sell their ஏசு என்ன possessions. சொன்னார் ஒரு ஒருத்த வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னதுக்கு இயேசு என்ன சொன்னாரு And உனக்கு உள்ளதை விற்று முதல்ல ஊழியத்துக்கு வர்றியா ஃபர்ஸ்ட் எதை சாப்டர் க்ளோஸ் பண்ணு உனக்கு உள்ளதை காலி பண்ணிரு and Jesus said, one who want to come, uh, want to inherit the eternal life, he says, and you sell everything of your possessions and come after me. bank இல்லவட்ட சொத்து இல்லவட்ட நிலம் அப்படிங்கிறது உனக்கு ஒண்ணுமே கூடாது இருக்க இருக்கக்கூடாது உனக்கு உள்ளதை விற்று தருத்திரருக்கு கொடுத்து பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னால வாங்கினார் And bank accounts, land, or possessions, or wealth, and you should not have any such things. And you have to sell up your possessions and give to the poor and come and bear the cross, ஏன்னா அவன் அந்நியன் because he is a stranger. இப்ப நீங்க சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா When you look- அடுத்த நாட்டுக்காரங்க அங்க என்ன செய்யக்கூடாது இடம் வாங்க கூடாது when look at the foreign countries and they that are of the different countries they should not purchase the land அது போல like likewise மேல போறவனுக்கு இந்த உலகத்துல என்ன செய்ய கூடாது இப்ப இவ்வளவு இடம் இருக்கு யார் பேர்ல இருக்கு யார் பேர்ல இருக்கு மிஷன் பேர்ல இருக்குங்க and the land of this whole area is in the name of the mission எந்த ஒரு தனிப்பட்ட பேர்லயும் கிடையாது it is not on any individual name பேங்க்ல இருந்தாலும் இது தனிப்பட்ட பேர்லயே கிடையாது Even the bank accounts is not of individual name. முதலாவது ஒரு ஊழியன் அன்னகன் என்கிறவன் இந்த உலகத்துக்கு அந்நியன் And first of all, a servant of God, and he is a stranger to this world. அவன் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல He is not one of this, own to this world, அவன் தேவனுக்கு மட்டும்தான் சொந்தமானவன் and he belongeth only to God, ஏன்னா அவன் அங்கதான் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறான் because he is உங்கள் gathering or saving பொக்கிஷங்களை them. பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் And lay up your treasures in heaven, உலகத்துல ராஜாவா இருந்ததான அந்த தாவீது சொல்றான் நான் பூமியிலே பரதேசி And David who was the king of this earth and he says I am a நேர்த்தியான stranger இடத்துல this earth. பங்கு கிடைத்தது I have a portion in the perfect place. அப்ப இந்த உலகத்துல நமக்கு எது முதலாவது ஒரு அன்னக ஊழியன் இந்த உலகத்துல அன்னியன் First of all the eunuch servant of God and he is a stranger in this world. அதே நேரத்துல ஊழியத்துக்கு வந்துட்டு நான் வாழ்க்கையே இழந்துட்டனே வாழ்க்கையே விட்டுட்டனே போச்சே அப்படினு சொல்ல கூடாது அதனால தான் அன்னகன் பட்ட மரம் என்று தன்னை சொல்லானாக And secondly, after the servant of God coming to this ministry, and he should not say, "I lost everything, I lost everything in this my work." And he must say, "Behold, I am a dry tree." அவன் எப்பவுமே பட்டமரம்னு சொல்லக்கூடாது And you should not say that I am a dry tree. அவன் எப்பவுமே பச்சையான ஒளிவு மரம் And he is always a green olive tree. ஆ, ஊழியத்துக்கு வந்துட்டேன் போச்சு என் வாழ்க்கை இழந்துட்டேன் வாலிபத்தன்மை இழந்துட்டேன் உன்னை யாரு கூப்பிட்டதுனால தானே வந்த And I have come to the ministry, I lost my life, I lost everything. And God call you, so I come to the சிலுவையை ministry. சுமக்க நீ மனப்பூர்வமா வந்துட்டு நான் பட்ட மரம்னு சொல்லக்கூடாது And willingly coming to bear the cross, and you should not call you as a dry tree. ஒன்று One is, ஒன்று அவன் தன்னை இந்த உலகத்துக்கு அந்நியனாக்கணும் and one is, he is a stranger to this world. இரண்டாவது Secondly, அவனுடைய நோக்கம் என்ன what is this purpose? நாலாவசனம் Verse four. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொண்டு எனக்கு இஷ்டமானது ஆண்டவருக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்றவன் தான் அன்னக ஊழியர் choosing the things pleasing him and he is the eunuch நான் ஏழு பாயிண்ட் சொல்றேன் i tell you 7 points அன்னகனுடைய ஏழு தன்மைகள் seven nature of a eunuch ஒன்னு அவன் இந்த உலகத்துல அந்நியன் one is he is a stranger to this world avanukku ulagathila sondam கிடையாது and he don't have relatives in this world கிடையாது no more kitan kin mama chitappa anna thambi illa சும்மா peru dana thavara அவங்களோட uravu முறையோ ஐக்கியமோ கிடையாது irukka koodadhu and no more uncle or any other relatives and he should not have any relationship with his relatives ஒரு sila ஊழியக்காரங்க அப்படி உலக பந்தங்களை வச்சுக்கறாங்க அதனால தான் அவங்க ஊழியத்துல ஷைன் பண்றதே இல்ல some servants of god and they keep on this relationship so they cannot shine in their ministry அது வந்து ஷைன் பண்ணாது விடாது and it will not allow you to shine ரெண்டாவது அவன் ஆண்டவருக்கு இஷ்டமானது மட்டும் தான் செலக்ட் பண்ணுவான் தனக்கு அவன் செலக்ஷனை வைக்கவே மாட்டான் secondly he chooses that pleases unto god and he will not choose according to his desire pastor Joel அடிக்கடி சொல்லுவாரு எலெக்ஷனும் செலக்ஷனும் யார் கையில வச்சிரணும் தெய்வம் கையில கூட And Pastor Joel used to tell often, election and selection keep in the hands of the Lord. உனக்கு என்ன தேவைன்னு அவர்தான் சொல்லணுமே தவிர நீ எதுவுமே செய்யக்கூடாது He must see what is your thing and you should not select of your own. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு இஷ்டமானவைகளை தான் அவன் சூஸ் பண்ணுவான் So the Lord says, and he chooses that pleases தனக்கு me. இஷ்டமானதை அவன் சூஸ் பண்ணவே மாட்டான் And he will not choose of his own desire. எப்படி இருக்கும் நீங்க பாருங்க I think God see how it is. இதுதான் ஊழியக்காரனை பத்தி சொல்லியிருக்கு ஏன்னா அவனுக்கு சுயம் கிடையாது This is said about the servants of God, he don't have self, அப்படிதானே சுயம் கிடையாது நோ self in him புரியுதா நான் சுயமாய் வரவில்லை சுயமாய் பேசவில்லை சுயமாய் கிரியை செய்யவில்லைன்னு இயேசு பேசினார் and jesus said i am not come of my own i not speak of my own i was not working of my own அவனுக்கு சுயமா சிந்திக்கிறது கூட பவர் கொடுக்க மாட்டேன்ட்டாரு and the lord gave not power to or think of his own brother நாளைக்கு வருவீங்களா பார்க்கலாம் அப்படிதான் தான் brother will you come tomorrow uh, let me see அவன் ஏன்னா அவனுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது because nothing is in his hands அவர் சொன்னா வருவான் if he come see அவர் சொன்னா வர மாட்டான் if you say not he will not come அவர் சொன்னா போவான் if you say he go அப்ப நம்முடைய ஊழியம் நம்ம எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க so see how is our ministry அவர்கள் அவருக்கு இஷ்டம் என்னங்கறத மட்டும் தான் முதல்ல தேடணும் தேவ சித்தம் இன்னதுன்னு தான் தேடணும் And what is his desire and they will seek after. What is the will of God? They will seek after. தானா அதை செய்யணும் இங்க போகணும் அங்க போகணும்லாம் எதுவுமே செய்யக்கூடாது And according to his own desire, I must, I need to go here and there. And own, now desire and self, they should not permit. ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா போகக்கூடாது And they wish, no, should not go in that matter. அது ஊழியமா இருந்தாலும் சரி It may be even ministry. நீங்க அதை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிச்சு பாருங்க When you read about in the book of the Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறதுக்காக ட்ரை பண்றாரு in one place, uh, Paul is trying to go to minister in in one place ana போகிறதுக்கு aaviyanar விட but the spirit of god did not allow him to go அப்போஸ்தலர் 16 la paakumbolude when we look into acts of the apostles chapter 16 ஆறாம் வசனம் verse 6 அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாத படிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு வசனம் சொல்றது கூட ஆவியானவர் தடை பண்றாராம் and even to tell the word of god the spirit of god suffered them ஏழாம் வசனம் மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானோரும் அவர்களை போக ஒட்டாது ஒட்டாதிருந்தார் அடுத்து இன்னொரு ஊர்ல கூலிட்டு போனா அதுக்கு விட மாட்டேங்கிறார் ஏன்னா அவருக்கு இஷ்டம் வேற இடத்துக்கு நீ போகணும் and they want to pass to the other place and it is not the desire of god they want to go to some other place அன்னக ஊழியன் வந்து இந்த உலகத்துக்கு அந்நியன் இரண்டாவது தனக்குன்னு அவனுக்கு எந்த இஷ்டமும் கிடையாது the eunuch minister he is a stranger to this world and he did not choose out that pleases him நானா வந்துகிட்டு நான் இன்னைக்கு நாளைக்கு நான் எங்க போகிறேன் நான் அந்த சென்டர் பாஸ் ஆக போறேனா நான் என்ன பைத்தியக்காரன் சொல்வான் and tomorrow i'm going to be there i'm going to become a center pastor in that place and the people they call me as a mad நானா போய் இன்னொரு இடத்துல நான் சென்டர் பாஸ்டர்னு சொல்ல முடியாது சொல்ல கூடாது சொன்னா சொன்னா என்ன சொல்வாங்க பைத்தியக்காரன் i should not travel to another place by calling me that i am a center pastor to this place and then they call me as mad நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்பாட்டு ஊழி எனக்கு சுயமே இருக்கக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஏன்னா அவன் வந்து அனுப்பப்பட்டவன் அவன் தான் அப்போஸ்தலன் and he that was sent as apostle and he is not take of his own desire apostle na என்ன அர்த்தம் what is the meaning of apostle anupapattavan and he was sent அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசன pusathathil innor edathil ஒரு வசனம் undu in the prophetical book of isaiah there is a word பிதாவாகிய தேவனும் வாசிங்க ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினாறு நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார் பிதாவும் ஆவியானவரும் என்னை அனுப்புறாங்க அதனால நான் வாரேன்னு இயேசு பிரதான அப்போஸ்தலர் அறிக்கையிடுறாரு High high priest Jesus professing that the Lord God and his spirit had sent me. அவருக்கு இஷ்டம்னு ஒண்ணுமே கிடையாது And that which is according to his pleasing is not anything. சொன்னா போவாரு சொல்லலைன்னா அமைதியா உட்கார்ந்திருப்பாரு If he commands, he'll go, if not, and he will not go. இதுதான் புதிய ஏற்பாட்டு ஊழியர் காரணத்துல தேவன் எதிர்பார்க்கிறது எனக்கு இஷ்டமானதை அவன் தெரிஞ்சுக்கணும் And this is the expectation of the eunuch ministry in the New Testament and what that pleases me, he must choose. நீ எழுப்புதல் எந்த ஊழியமும் செய்யக்கூடாது In revival, you should not do any ministry. நீயா உந்துதலாகி எதுவும் செய்ய எமோஷனல்ல செய்யக்கூடாது In emotion, you should not do anything. நீ கத்தர் சொன்னார்னா செய் If the Lord says, do it. அவர் போன்னு sonna po If you want, telling you to go, you go. adha அதுதான் அன்னகுனுடைய ஊழியம் மத்த ஊழியம் அப்படி கிடையாதுங்க That is the ministry of the eunuch. Other ministries are not like that. avanga or time table schedule potu poigide இருக்கலாங்க And they may frame some schedules and time table they go on, namakku apdi kedaiyadhu but for us, it's not like that. ena nammude ishtame anga இருக்க கூடாது Because our self or our desire should not be there. சுயத்துக்கு மரிச்சவன் தான் annagan And they that die to the self or eunuchs. moonravathu மூன்றாவது நான் Thirdly, when we see aaravasanam verse 6, கர்த்தரை சேவிக்கவும் அவனுடைய ஒரே ஊழியம் கர்த்தரை மட்டும் தான் சேவிக்கணும் The only ministry must serve God. மனிதனை சேவிக்க கூடாது Serve not men குடும்பத்தை சேவிக்க கூடாது and serve not family. உலகத்தை சேவிக்க கூடாது Serve not world. நான் திரும்பவும் சொல்றேன் Again I say, ஒரு அன்னக ஊழியன் அவன் இந்த உலகத்தை சேவிக்க கூடாது மனுஷனை சேவிக்க கூடாது a unit servant of God and he should not serve men in this world. நீ கர்த்தரை மட்டும் தான் சேவிக்கணும் You must serve only God. ஓசியால நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா When we look into book of Hosea, 12 12 12, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்கு ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான் இவன் கத்தருக்காக சேவை செய்யல யாருக்காக சேவை செஞ்சான் ஊழியம் யாருக்கு செஞ்சான் சேவைனா சேவித்தல் அப்படின்னா ஊழியம் செய்தல் யாருக்கு ஊழியம் செய்யா ஒரு பெண்ணுக்கு அதனாலதான் ஒரு ஊழியக்காரன் மனைவிக்கு பிள்ளைகளுக்குன்னு ஊழியம் செய்யக்கூடாது யாருக்குன்னு தான் செய்யணும் தெய்வத்துக்கு மட்டும்தான் ஊழியம் செய்யணும் Serving means ministering and a servant of God, they should not serve for their children and wife, they must serve only to God. நீங்க ஆண்டவரை தான் சேவிக்கணும் You must serve only God. அதனால தான் ஒரு தீர்க்கதரிசி சொல்றான் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவியுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை சேவியுங்கள் And one prophet says, if God is the Lord, you serve him, if Baal is your God, and serve Baal. ஆனா இப்ப உள்ள ஊழியங்கள் வந்து சேவித்தல்ங்கிறது இப்ப வந்து நம்ம லக்ஸுரிஸா மாறிடுச்சு But serving, now for the servants of God, it becomes so luxurious and comfortable. ஆனா உண்மையான சேவை என்ன But what is the true serving? அப்போ சிலர் இருபது பத்தொன்பது Twenty nineteen of Acts. அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் Acts chapter twenty verse nineteen. வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன் கத்தரை புதிய ஏற்பாட்டுல ஒரு அன்னகன் சேவிக்கும் பொழுது அவனுக்கு மூணு பிரச்சனை இருக்கு A eunuch in the New Testament ministry, when he serves God, he had three problems. ஒன்று தீமையான யோசனைகளால் உள்ள போராட்டம் And because of the evil things of his counsel, இரண்டாவது கண்ணீரின் பாதை and the next is paths of tears. மூணாவது தனிப்பட்ட ஜீவியத்துல வெகு மனத்தாழ்மையோடு கத்தரை சேவிக்கணும் And with all humility in personal life, you served him. பெருமையோடு கத்திர சேவிக்க கூடாது You should not serve him with proud மிகுந்த கண்ணீரோடு and with much tears. யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளோடு நான் கத்தரை சேவித்தேன் And with the temptations with befell befell of me by light of the weights of you ஆண்டவரை சேவிக்கிறதுங்கிறது எந்த சூழ்நிலையிலும் சேவிப்பதை காண்பிக்கிறது Serving God, it shows that you serve him in any such circumstances. யோசுவா சொல்றார் நானும் என் வீட்டார்மோ என்றால் கத்தரையே சேவிப்போம் As for me and my household, we will serve the Lord, said Joshua. ஆஹ், ஒரு ஒரு ஒரு அன்னகன் இந்த உலகத்தில் அந்நியன் And eunuch as a stranger of this world. உலகத்துல எதையும் எந்த பொருளுக்கு கூட அவன் அடிமையாக கூடாது And he should not be submitted to any part, any things of this ஒரு world. டிரெஸ்ஸுக்கு அடிமையாக கூடாது And he should not become slave to the dress. நான் ஊழி- என்னை ஊழியத்துக்கு எடுக்கும்போது When they take me for the ministry, ஆஹ், நானும் இன்னொரு பிரதரும் myself and another brother இன்ன ஒரு எட்டு சிஸ்டர்ஸ் உட்கார்ந்திருந்தாங்க and eight sisters sat on the அதுல ஒரு சிஸ்டர் வந்து வீட்ல ஒரே ஒரு பொண்ணு மத்ததெல்லாம் அந்த வீட்ல பையங்க and one sister she was the only female and others are male அது வந்து அந்த ஒரே பிள்ளைங்கறதுனால ரொம்ப செல்லம் கலர் கலர் கலர் கலரா சேரி வச்சிருந்தா only one female child and she got many colored saree she was fed to them அது எப்படியோ சீஃப் மாஸ்டருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க இவ எப்படி ஒழித்துக் வந்துருவா எப்படி செஞ்சிருவா இப்படி எல்லாம் போட்டாலே ஊர்த்துனாலேன்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது and someone inform to chief master it's like that and she was donning herself in such things how she can like stay in this ministry ஆட்சி முடிஞ்ச உடனே அவர் கொஸ்டின் கிராஸ் ஆகுறாரு At the end of the testimony, a question crossed her. இப்ப மெட்ராஸ்ல அப்படி இல்ல It- In the metro it is not like மெட்ராஸ்ல it. அது பாட்டுக்கு வரும் மிஷின் மாதிரி வரும் ஸ்வைன்னு வந்து நின்ன உடனே ஒரு ஒரு அரை செகண்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே அடுத்த லிஸ்டுக்குள்ள எங்க போயிடணும் ஸ்வைன்னு போய் இந்த ரோபோ போன மாதிரி போய் உட்காந்துருவாங்க In half a minute, and they must pass like a robot, and they must testify, and they must go back. ஆனா அங்க உள்ள ரூம்ல வந்து கொன்னுடுவாங்க இன்டர்வியூல But in those days, and they will kill them in room. அங்க அப்படி மு- நான் எங்களை எடுக்கும்போது அப்படி கிடையாது But when we were taken, it is not like that. எழுப்பி சாட்சி முதல்ல சாட்சி விசாரணை எல்லாம் முடிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது சாட்சி சொல்லும் போதே கிராஸ் அடிப்பாங்க And after testimonies, inquiries are over, and when they were stood up for the testimony, they cross some questions. அந்த சிஸ்டர் கேக்குறாரு எப்படி கலர்லாம் விட்டுட்டியா அப்படின்னு கேக்குறாரு And he asked, have you lost, uh, left all the colors? ஏன்னா எல்லா கலர்லயும் And even colors you must leave. it. பொருள்களை விடணும் You must leave the materials. வாகனங்களை விடணும் You must leave your vehicle. சொந்தங்களை விடணும் You must leave your relatives. மனுஷனை விடணும் You must relative. சொத்து சுகங்கள் ஐஸ்வர்யம் மேன்மை எல்லாத்தையும் விடணும் All your greatness, all your possessions and wealth, you must lose everything. Ragland அப்படின்னு ஒரு மிஷினரி இருந்தார் And there was a missionary called Ragland Ragland சிவகாசியில தான் அவரை கொன்னாங்க and he was killed at Sivakasi. அவருக்கு அங்க சர்ச் எல்லாம் இருக்கு And there was a church for him. ஆ, அவருக்கு சாப்பாடு கூட கொடுக்காம கடைசியில கூழ் கொடுக்கும்போது பாத்திரம் கொடுக்காம தொப்பியில வாங்கி குடிச்சிட்டு நெஞ்சிருக்காரு ஊழியம் செஞ்சிருக்காரு And he was not given food at the end of his death time and he got the porridge in his cap and he drank it and this is how he did the ministry. அவர் இறந்துட்டாருன உடனே அப்ப இருந்த வைஸ்ராய் வந்தானா and when he announced it to his death right and a viceroy came there அவர் செத்து போனதை கேட்டுட்டு ஏ அப்பா இவன் பெரிய கோடீஸ்வரன் எங்க நாட்டுல இங்க வந்து இப்படி இயேசுவுக்காக தொப்பில கூழ் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே சுத்தி இருக்கான் என்ன தியாகம் பண்ணிருக்கான்னு சொன்னாங்க And the viceroy informed him that and he was a millionaire in our country and for the sake of the Jesus and his ministry and he died by getting the porridge in his cap. ஒரு சாதாரண மிஷனரி இப்படி தன்னை தியாகம் பண்றானா அண்ணகன் எவ்வளவு தியாகம் பண்ணனும் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு சரி சொல்ல கூடாது if the ordinary missionary comes here and you are sacrificing in this way and the eunuchs must do more than that sacrifice புதிய ஏற்பாட்டு ஊழியங்கிறது சுத்தமா உனக்குன்னு ஒண்ணுமே இருக்க கூடாது And New Testament ministry and you should not have anything of your own. அதனால ஊழியத்துக்கு வந்துட்டா எல்லாம் சுகமா இருக்கணும் இல்ல கண்ணீர் தான் And after coming to the ministry and you should not be so. அதனால தான் மிகுந்த கண்ணீரோடு So I served him with much tears. தீமையான yosanegal undu adukku mathila naan sevithen And even there may be evil counsels in midst of that I served him. ah paadugal undu And there may be a, uh, sufferings. அழுகையின் பள்ளத்தாக்க nee enna seiyano paathittu odaade enna seiyada adai uruva கடந்து eppadi maathada நீரூற்றாக்கிக் கொள் And you may have the valley of tears but you must pass through it and make it as a background. அதனாலதான் இயேசு சொன்னார் இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன் So Jesus said, I have come to this time அதனாலதான் நெகமியா சொன்னா என்னை போன்றவன் ஓடி போவானோன்னு கேட்டான் and Nehemiah asked uh, like a man like him may flee away. சரி இன்னைக்கு ஏன் புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரங்க ஊழியத்தை விட்டுட்டு ஓடுறாங்க Why the New Testament ministers are running away from this ministry அதுக்கு ரீசன் என்ன and what is the reason behind it? ஆ, மறுபடியும் நம்ம நா- ஐ- ஆறாம் வசனத்துக்கு வருவோம் And let us come back to the sixth verse. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் and to love the name of the lord அடுத்த பாயிண்ட் நேசித்தல் and next point is loving இந்த நேசித்தல் இல்லாதனால தான் இல்லாவிட்ட நேசித்தல் குறையும் பொழுது தான் ஒருத்தன் ஊழியத்தை விட்டு போறான் they love not the name of the lord or when they are decreased in loving him and they run away from the ministry ஒரு புருஷனும் மனைவியும் நேசிக்கிறாங்க கல்யாணம் கட்டறாங்க கல்யாணத்துல வாழ்க்கை நடத்துறாங்க அவங்களுக்குள்ள எப்போ அந்த கல்யாணத்து நேரத்துல இருந்த அன்பு குறையுதோ அப்பதாங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது Husband and wife, they love each other and they were running their marriage life. When the love is decreased in them, problems start. Divorce ஏன் போறா Why they go for divorce? அது காரணம் சொல்லுங்க And tell the reason for it. இனிமே இவளோட வண்டி ஓட்ட முடியாதுன்னு அவன் முடிவுக்கு வந்துடுறான் He comes to determination and hereafter I cannot move with இனி this. அவளை நேசிக்க முடியாது And hereafter I cannot love her. நேசத்துல எங்கேயோ ஓட்ட விழுந்துருச்சு போட்டு விழுந்துருச்சு And there comes some hole in the loving. ஆ, அன்பின் படகுல எது விழுந்துருச்சு ஒரு ஓட்ட விழுந்துருச்சு in the love's boat and there is a hole in it. அதனால தான் அன்பு குறையவே கூடாதுன்னு சொல்றது So it is said and should not be ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் எவ்வளவோ நேசிச்சு அழகா கொண்டு போறாங்க But some till the death they are loving and they are moving their life அது ஒரு ஈவு and that is a gift அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல and it cannot be got to everyone. ஆனா வெளிய உள்ள ஜனங்கள் கூட ஒரு சிலர் அப்படி வாழ்க்கை நடத்துறாங்க But even some are outsiders they are leading such life, கத்தரை நேசித்தல் loving the Lord. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை மட்டும் நேசிச்சானா அவனுக்கு இந்த உலகத்துல எதை பத்தி கவலையே கிடையாது If the servant of God loves only God and he should not have any burden or desire concerning அவன் his ஒரு thing. காலத்திலயும் ஊழியத்துல அசைய மாட்டான் And he never be shaken at any time of his ministry. அவன் அவரை நேசிக்கும் போது எப்படி ஊழியத்தை விடுவான் When he loves him, how he will forsake the ministry. சிலுவையை நேசிச்ச பிறகு அவன் எப்படி அதை விடுவான் When he loves the cross and how he forsake it. பரலோகத்தை நேசிக்கும் போது அவன் எப்படி அதை விடுவான் When he loves the heaven, how he forsake it. யோசிச்சு பாருங்க Think and see. குருடா போயிட்டான் இனிமே இவ விட்டுருவான்னு Because he lost both, both his eyes and then after uh, she may leave her. ஆனா ரெண்டு கண்ணு குருடான பிறகுதான் அந்த பொண்ணு அவங்க கூட ஓடியே போயிடுச்சு And when he was blind and she eloped with ஏன் him. Why? அவ உண்மையா அவனை நேசிச்சான்னு சொல்றான் Because she tr- loved truly. நீ இயேசுவை நேசி அதனால தான் இயேசு மறுதலித்தவன்ட்ட கூட கேட்ட கொஸ்டின் வேற ஒண்ணுமே இல்ல ஒரே கொஸ்டின் தான் என்னது நீ என்னை நேசிக்கிறியா And loved Jesus, one who denied, the Lord asked, do you love me? நேசம் குறையும் பொழுது மறுதலிப்பாய் நேசம் கூடும் பொழுது ஜீவனை கொடுப்பாய் When love decreases, you will deny him. When you love him more, you will give life for him. அன்னக ஊழியன் ஒரு அன்னியன் A eunuch ministry is a strange. அன்னக ஊழியன் தனக்கென்று எதையும் அஹ், தெரிந்து கொள்ளாதவன் A eunuch minister, he will never choose anything according அன்னக to ஊழியன் கத்தரை மட்டும் சேவிக்கிறவன் And a eunuch minister, he will serve only God அவன் கத்தரை மட்டும் நேசிக்கிறவன் and he love only God. அவங்க அம்மாவை நேசிக்க மாட்டான் அம்மா சேர்த்துட்டாங்கன்னா அவனுக்கு துக்கம் இருக்கும் அவ்வளவுதான் அவன் போயிட்டே இருப்பான் And he may have grief and he will never worry about it, he'll go on. அப்பா சேர்த்துட்டாருன்னா அப்படியா ச்சே பாவம் தகப்பன் போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லுவான் If father dies and he'll see and so sad, a ஏன்னா, father departed அவன் நேசிக்கிறது யாரதான் because whom he loved, யார நேசிக்கிறான் Whom he அவனுடைய loved. நேசம் முழுவதும் சிலுவையில தொங்கினவர் தான் his love is completely upon the one who was hanging on the cross. சிலுவை சுமந்தவரை சிந்தையில வச்சிருக்கிறவன் தடுமாறவே மாட்டான் And they that keep in their mind those that bear the cross and he'll never be stumbled in his ways. அவனுடைய ரத்தம் அவரை மட்டும் தான் நேசிக்கும் And his blood will love only அவனுடைய him. மாம்சம் அவரையே வாஞ்சித்து கதரும் His flesh will groan and love after வேற him ஒரு ஆசையும் கிடையாது because no desire. அவனுக்கு மைண்ட் முழுசும் ஏசு ஏசு ஏசு இயேசுவை உண்மை நேசிக்கிறேன் His mind is completely on Jesus, uh, he love only Jesus. இப்படிப்பட்ட ஊழியன் அவன் பேதையா இருந்தாலும் திசை கட்டு போக மாட்டான் And he is innocent and he'll never go astray. அவன் பின்மாறவே மாட்டான் He never backslide. இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்ட பிறகு அவன் எப்படி சிலுவையை கீழே வைப்பான் When he says, I love Jesus and how he will keep the cross down. நீ யோசிச்சு பாருங்க Think and see. நம்முடைய வாழ்க்கை நம்ம நான் எப்படி இருக்கிறோம்னு பாருங்க And how we are building up our life. அதனால தான் அவன் கத்தரை சேவிக்கவும் கத்தரை நேசிக்கவும் Serving the Lord and loving the Lord. அடுத்த ஆறாம் அதிகாரத்திலேயே அந்த ஆறாம் வசனத்திலே என்ன சொல்லுகிறது And what does the sixth verse say? உடன்படிக்கையை பற்றி கொண்டவன் And he that keepeth the covenant. வாசிங்க ஆறாம் வசனம் கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தரை நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் அந்நிய புத்திரன் யார் இவன் உடன்படிக்கையை பற்றி கொண்ட அந்நிய புத்திரன் And he is the son of the stranger, taketh hold of my covenant. இது பிரதிஷ்டையை காண்பிக்கிறது This shows consecration. ஒரு புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரன் பிரதிஷ்டை உள்ளவனா இருக்கணும் A new, a New Testament servant of God, he must be under consecration. ஜெபத்துல அவனுக்கு ஒரு பிரதிஷ்டை There இருக்கணும் should be consecration in the prayers. சாப்பாட்டுல பிரதிஷ்டை இருக்கணும் There should be consecration in food, அவனுடைய உடையில பிரதிஷ்டை இருக்கணும் in garments, யா- அவனுடைய பழக்க வழக்கங்களை பிரதிஷ்டை இருக்கணும் and in his habitual actions அவன் பிரதிஷ்டை தான் அவனுடைய ஊழியம் his consecration is ministry அதான் அவனுடைய அடையாளம் and that is his token அதுதான் அவனுடைய பலன் and that is his strength அதனால தான் புதிய ஏற்பாட்டில் மத்த சபை ஊழியக்காரங்களுக்கும் நமக்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து பிரதிஷ்டை தான் so when we compare in this new testament the difference between other servants of god as is our consecration அவர் என்ன குணமாக்குனா குணமாக்கட்டும் இல்லனா அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் தான் என்ன நம்பிக்கையா இருப்பேன் if he heal me let him heal me uh, or if he even they slay me let him kill me i will trust on him alone உடன்படிக்கை நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கை நீ பற்றிக்கொள்ளணும் you must take hold of the consecration covenant that you made with god அத ஒருபோதும் நீ விடக்கூடாது you should never leave it நீங்க வேணா பாருங்க see கல்யாணத்தன்னைக்கு ஒரு உடன்படிக்கை தான் பண்றாங்க at the day of marriage they make a covenant தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் in my uh, loneliness and in my greatness and in my sorrows in my joy in my things and blame ana அது ella ethana vera அன்னைக்கு oru naal dhaan சொல்லிருப்பான் அது பிறகு ஒரு நாளும் அவன் பாது செத்தா கூட சொல்ல மாட்டான் but they confess on one that day alone and even till the death that they will never confess again ஆனா அதான் உடன்படிக்கை that is the covenant அதுதான் உடன்படிக்கை and that is the covenant கைய பிடிச்சு பண்ற உடன்படிக்கையில உண்மையா இருக்கணும் taking hold when you are taking this covenant and you must be faithful till the end அதனால தான் அந்த கடைசில ஒரு வார்த்தை கேட்பாங்க இப்ப கேக்குறது இல்ல சம்மதிக்கிறாயா ஓகேயா அப்படிங்க And at the last, they used to tell, "Are you okay in this?" வாக்களிக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் முன்பாக வாக்களிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க சம்மதிக்கிறியா இது கரெக்டா சத்தியமா அப்படின்னு கேட்பாங்க And they will tell, "I am profess in the name of the Father, Son and Holy Ghost, and are you accepting?" And they will ask for the willingness. ஒரு இடத்துல ஒரு கல்யாணம் நடந்துச்சு In one day, a marriage was made, பையன் கொஞ்சம் பேதையான பையன் and the boy is so innocent. பாவம் அப்ப நான் என் பையன் தான் அவனை கூடுவாஞ்சேரிக்கு கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருக்கேன் And I called my, uh, நான் uh, அப்ப திருவற்றியூர் I was at Thiruvatriur அவனை கூடுவாஞ்சேரில ponnu anga கல்யாணத்துக்கு kootu வந்திருக்கேன் and girl is in Ma- uh, Gudvanjari and we called the boy for marriage at gudvanjeri கைய Gudvanjari. பிடிச்சிட்டு அவங்க correct ah சொல்லிடணும் i said him to hold the hands and tell whatever they say oru ஒரு vittrada avanga அவங்க correct ah purinjikitte அவங்க இப்படி இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் கரெக்டா சொல்லிரு I said him, I taught him and how the, uh, tell him you must tell in the same way. Pastor கையை பிடிச்சு எல்லாம் சொல்லிட்டார் And he called the pastor's hands and told, எல்லாம் முடிஞ்சது everything was பிதா over. குமாரன் பரிசுத்தாவி உண்டாக வாக்களிக்கிறேன் In the name of Je- Father, Son and Holy Ghost, I confess. அடுத்த கொஸ்டின் அவரு அவரு சம்மதம் தானே அப்படின்னாரு And he asked, uh, next question, are you okay in this? இவன் உடனே சம்மதம் தானே அப்படின்னா ஏய் கல்யாணம் நான் கட்டுறேன் நீ கட்டுறியா பாஸ்டருக்கு கையும் வரல காலம் வரல என்ன இது நான் உன்னையே கேட்கறேன் சம்மதம்னா நீ என்னைய சம்மதம் தானேன்னு கேக்குற and pastor is asking for his okayness and he asked asking reply to the என்ன சொல்றானு kuda puriyala kalyana அன்னைக்கு அப்படி தான் medandittu ukandirupanga and this is or they do know what they telling during the time of marriage ah ukandirupanga enna edha ஏதாவது mudichu vidungala pa அப்படினு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா May the God's holy name be glorified. உடன்படிக்கையை ஒரு ஊழியக்காரன் பற்றிக்கொள்ள வேண்டும் A servant of God must take hold of the covenant அது வந்து அந்தரங்க ஜீவியத்தை பொறுத்தது and that concerned the secret places. தேவனை நெருங்க நெருங்க பரிசுத்தத்துக்காக பிரதிஷ்டை விசுவாசத்துக்காக பிரதிஷ்டை ஒவ்வொன்றிலையும் பிரதிஷ்டை பண்ண ஆரம்பிச்சிருவான் When you come closer to God and you will make consecration for faith and holiness and for everything you will take a whole consecration. ஆண்டவரை நெருங்க நெருங்க நெருங்க அந்த உலகத்துல அவனுக்கு எல்லாமே குப்பையா போயிடும் When you draw closer to God and everything will become a dung of this world அவன் மைண்ட் ஃபுல்லா தேவன் பக்கம் போய்டும் and his mind will be traveling or turn towards god ஒரு பிரதிஷ்ட ஒரு ஒரு பிரசங்கம் கேக்குறான் அப்படினா உடனே அதுக்கு ஒரு பிரதிஷ்ட பண்ணிடுவான் if one hears a preaching and there he makes his consecration அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு எல்லாமே விலக ஆரம்பிச்சிரும் and slow by slow everything will depart from him அடுத்து அவன் ஊழியம் செய்ய வேண்டும் nextly he must do ministry அதே ஆறாம் ஆம் வசனத்துல சொல்லிருக்கு அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் and he must be the servant of him சும்மா தூங்கிட்டே இருக்க கூடாது and should not sleep often ஊழியம் செய்யாம வேலை தமிழ்ல சொல்லுவான் உலகத்துல வேலை செய்யாம செய்யாத சாப்பிடாத and without working don't eat tamil தமிழ் மட்டும் bible adha than solludhu and not only the language says the bible also says still the same ungalil oru silar velai பார்க்கிறது illai and some are not working velai பார்க்காதவன் saapadavum koodadhu and they that worketh not should not eat rendu தெசலோனிக்கர் 3 ஆம் அதிகாரத்துல nenikira in second thessalonians chapter 3 vaasinga 8 11 ah சரி 8 vaasinga oru ஒருவரிடத்திலும் ilavasamai saapidamalum உங்களில் ஒருவனுக்கும் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் உங்களின் சாரி பத்து பத்து ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று என்று அதே மாதிரி ஊழியக்காரன் சொன்னா அவன் ஊழியம் செய்யாம சாப்பிடக்கூடாது a servant of god without doing the ministry they should not take food நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க understand what i say படிச்சுட்டேன் எனக்கு வேலை கிடைக்கலன்னா நீ சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செய்யணும் I educated I don't want and you must do some job கத்தர் கொடுத்தாருன்னா அவனை அவனை உயர்த்தை கொண்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணாம நீ வீட்லயே தூங்கிட்டே தூங்கிட்டே தூங்கிட்டே நெட்லயே படுத்துக்கிட்டு கிடக்க கூடாது அண்ட் இஃப் தி லார்ட் அவர் concerning you that you up or exalt you until that you அதே போல ஊளியக்காரன் வேலை செய்யாம ஊளியம் செய்யாம சாப்பிட கூடாது servant of God without doing work or doing the ministry they வேலை செய்து சாப்பிடணும் and work labor and eat ஊழியம் செய்யணும் Do ministry. அது ஜெப ஊழியமா இருக்கலாம் It may be the prayer ministry, அது பாடுகளின் ஊழியமா it may be இருக்கலாம் the ministry of sufferings, ஆ, எ- இல்ல அலைந்து திரிஞ்சு செய்யற ஊழியமா or இருக்கலாம் it may be the ministry where you roam around எந்த here and there. ஊழியமாவது நீ செய்யணும் You must do any ministry உன்னுடைய ஜெப ஊழியத்தை குறையவே வைக்க கூடாது and there should not be lacking in your prayer அதே ministry. நேரத்துல மாம்சத்துல நல்லா பாடுபடணும் At the same time, you must suffer well in your physical ஒன்னு body. பேரு நாலு ஒன்னு ரெண்டு வாசனங்கள் வாசிக்கும் பொழுது Uh, First Peter chapter four verse one and two, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் and they that suffer in body, they refrain from sins. பாடுபடுகிற சிந்தையை நீங்கள் ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள் and you must put on the suffering of mine as a armor அப்ப பாடுபடுதல் என்பது ஒரு ஆயுதம் and so suffering is a weapon இப்ப நீங்க பாருங்க மிலிட்டரியில எல்லாம் பாத்தீங்கன்னா யுத்தம் இல்லாட்டாலும் டெய்லி அவங்க வந்து அந்த ட்ரில் எடுத்துருவா காலையில எந்திரச்ச உடனே எது ஸ்டார்ட் ஆயிடும் அவங்களுக்கு அந்த பிராக்டிஸ் ஸ்டார்ட் ஆயிடும் In the military army, even they don't have any wars, and they will start their practice drilling in the morning, early morning. ஆ, அவங்களுக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம் And time is so important for them. அதுபோல ஊழியக்காரன் அந்த ஒரு ஜெப ஊழியங்கிறத கரெக்டா செய்யணும் And the servants of God, they must do the prayer ministry perfectly, மாம்சத்துல பாடுபடணும் and they must suffer in their body, சரீரத்தை வந்து கீழ்ப்படுத்தணும் and they must subject their body, சரீரத்தை இஷ்டத்துக்கு விடக்கூடாது and they should not leave their body acco- according to their சரீரத்தை own நீ ச- பாடுகளுக்கு உட்படுத்தணும் and they must subject their body under sufferings. அவரோ தன்னுடைய குமாரனை பாடுகளுக்கு ஆ, பாடுகளுக்கு உட்படுத்தினார் and he made his son under sufferings அப்ப தன்னுடைய சொந்த குமாரனை பாடுகளுக்கு உட்படுத்தினார்னா பட்ட பாடுகளினாலே அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானார் and if he made his own his son to make and son to sufferings and because of this uh, sufferings and he made this uh, learned obedience அப்படினா வேலைக்காரன் a servant of god and he is a வேலை செய்பவன் and he is the one working அதனால தான் இயேசு சொன்னாரு ஊழியத்துக்கு புதிய ஏற்பாட்டில் வருகிறவன் ஊழியம் கொள்ளுகிறவனாயிராமல் ஊழியம் செய்கிறவனாய் வர வேண்டும் And they that come to the, do the ministry in the New Testament ministry, and they should not do the ministry, and they must, and do the ministry to others. உனக்கு மூணு பேர் ஊழியம் செய்யக்கூடாது நீ ஏழு பேருக்கு ஊழியம் செய்யணும் And you should not do ministry for yourself, but to others seven. அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஒரு ஊழியக்காரனுக்கு தேவை And such a grace is needed for the servant of God. ஆத்துமாக்களை தேடி போகணும் Search after the souls, கூட்டங்கள் எடுக்கணும் and you must conduct the meetings, கைத்தமிழ் உள்ள வேலைகள் செய்யணும் and do the work in the faith home. இது தேவனுடைய வீடு This is யார் the- வீடு உன் வீடு This is a, the house of God, it's your house and you should not sleep and தூங்க கூடாது And you should not sleep unlike in the house. தூங்குற நேரத்துல நீ தூங்கு ஆனா வேலை செய்ய வேண்டிய நேரத்துல வேலை செய்யணும் The time when you need to sleep, you can sleep. At the time you need to work, you must work. நீ எப்படி பரிசுத்தமா இருக்கிறியோ அது போல நீ இருக்கிற இடம் சுத்தமா இருக்கணும் And how you are holy, your place must be clean. அதனால ஊழியம் செய்யாம இருக்கவே கூடாது So without doing the ministry, you should not remain அதனால தான் ட்ரெய்னிங்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிச்சுங்க முந்தில்லாம் டைட்டா இருக்கும் In the training, it became very simple. In those days, it was very tight. 4 மணிக்கு பிரைசிங் 4 o'clock praising, ஆறு மணிக்கு ஜெபம் ஸ்டார்ட் ஆயிடும் and six o'clock uh, morning prayers. ஒன்பது மணிக்கு முடியும் It ends by nine பத்து o'clock மணிக்குள்ள சாப்பாடு and ten, before ten, we must end up. உடனே டியூட்டி லிஸ்ட் போட்டு வேலைக்கு அனுப்பிடுவாங்க Then after, they uh, frame the duty list and send them for work. Bell அடிச்சா சாப்பாட்டுக்கு வரணும் And again, when the bell rings, they must come for அதுக்கு மத்தியானம் வேலைக்கு போயிடணும் Again, uh, afternoon, they must go for work. ஆறு மணிக்கு ஜெபத்துக்கு வரணும் Again, six o'clock, they must come for prayer. எட்டு மணி வரைக்கும் ஜெபம் Until eight o'clock prayers. எட்டு டு ஒன்பது language class Eight to nine language classes. ஒன்பது டு பத்து free And nine to ten free. பத்து மணிக்கு பிரைசிங் வந்துடணும் Ten o'clock, they must attend to praising. பதினோரு மணிக்குள்ள இருந்து நாலு மணிக்குள்ள ஒரு மணி நேரம் பிரேயர் செயின் And from 11 to 4 o'clock and they have one hour prayer chain. இதுல வாரத்துல ஒரு நாள் உபவாச ஜெபம். Weekly once fast prayer. அவனுக்கு வந்து அவனை உருட்டிடுவாங்க. And they will rope him like a thing. avan onnu nippa illana angiye அங்கேயே adu adukku ipo இப்போ kuduthirukra கொடுத்திருக்கிற enna na professional period. And he uh, he will stand that or he'll go away and now it is called as a professional period. ah in the professional period la avan வந்து இந்த டைமிங் பாருங்க தூக்கம் ஊக்கம் எல்லாம் போட்டு பிழிஞ்சிருவாங்க and they get food but because of this timing and schedules they will excuse them leave na ivar 11 manikku மணிக்கு elumbuvaru ange leave e kedaiyada And here it was holiday, they will wake up by 11 o'clock. na நான் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்காக தூத்துக்குடிக்கு பக்கம் போயிருந்தேன் And once I went to accounts auditing at Tuticorin வீட்ல ரட்சிக்கப்படலங்கிறதுனால veetukku வீட்டுக்கு போயிருந்தேன் and the my parents are not saved, I went to home anga pona enga appa paathara பார்த்தாரு and my father saw me ah வந்திருக்கியா abdinara and he asked, "Do you come?" ஆமா சாயங்காலம் கிளம்புறேன் By evening, i am moving na ponade போனதே அப்பந்தான் சரி இப்ப சாயங்காலம் கிளம்பணும் நமக்கு இந்த பஸ் டயத்துக்காக adjust பண்ணிட்டு உள்ள varom and for bus adjustment times, I came here. நம்ம enna leave நாள் varavendiyana போட்டு And he asked, "You can have two more days holiday." avaru nenachathu நினைச்சது chennai la enga எங்க ஏதோ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றேன் மிஷனரி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் And he thought I am working in some institution in the missionary department. இதுக்கு லீவும் கிடையாது ரிட்டையர்மெண்ட் கிடையாது Uh, No leave and no retirement. வந்து ரிட்டையர்மெண்ட் கிடையாது லீவும் கிடையாது விஆர்எஸ்ம் கிடையாது நோ leave. டிஸ்மிஸ் சைக்கிள்லாம் விஆர்எஸ் கொடுத்தா வீட்டுக்கு போயிடணும் and no leave or VRS or dis uh, பாவம் செஞ்சனா டிஸ்மிஸ் உனக்கு பிடிக்கலன்னு சொன்னா VRS and if you don't like and dismiss and if you are doing this your retirement நீ பாவம் செஞ்சனா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே தள்ளுவாங்க if you commit sin and they will dismiss you out உனக்கு இந்த ஊழியம் பிடிக்கல எனக்கு கஷ்டமா இருக்கு நான் என்ன விட்டுருங்க அப்படினா நீயா விஆர்எஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் if you don't like this ministry and you But can uh, avail VRS you can move கிடையாது எந்த என்ன கிடையாது உனக்கு பேமெண்ட் கிடையாது திருப்பி எப்படி உனக்கு pf கொடுப்பாங்க and no graduation or no payment and no VRS எங்கேயும் போய்டும் மேல உள்ளதும் போய்டும் எங்கேயும் போயிடும் மேல உள்ளதும் பிஎஃப்பும் போயிடும் And the thing from here also will go away and the PF from above also will go அங்கே, away. அ- அதனாலதான் ஊழியம் செய்யணும் So we must do ministry. முடிஞ்ச அளவு செய்யணுங்க As far as possible, you must do. Joel சொல்லுவாரு கை கால் நல்லா இருக்கும்போது நல்லா ஊழியம் செய் and pastor joel used to tell when your hands and legs are well you must do ministry கண்ணு நல்லா இருக்கா நல்லா பைபிள் படி if you have eyes proper you must read the bible கால் நல்லா இருக்கா நல்ல முழங்கால் போட்டு மணிக்கணக்கா நில்லு and if you have proper legs and you must stand for knees together ஒரு டைம் வரும் உன்னால உட்கார முடியாது நிக்க முடியாது நடக்க முடியாது கண்ணு தெரியாது பேச முடியாது அது தேவன் பாத்துக்குவார் when one times comes you cannot walk you cannot move your heads long and long look at it நல்லா செய்யு as far as possible you do the ministry ஒன்று அந்நியன் one is eunuch a stranger ரெண்டாவது இஷ்டமானவர்களை தேவனுக்கு இஷ்டமானவர்களை தெரிந்து கொள்கிறவன் and choosing that pleases God மூணாவது கர்த்தரையே சேவிக்கிறவன் thirdly serving the Lord நாலாவது கர்த்தரை நேசிக்கிறவன் fourth loving the Lord ஐந்தாவது உடன்படிக்கையை பற்றிக்கொள்கிறவன் fifthly holding the covenants அவருக்காக எதையாவது செய்து கொண்டே இருப்பவன் ஊழியன் he do something for the sake of the Lord ஏழாவது seventhly ஏழாம் வசனம் seventh verse 56 ஏசாயா 56 7 56 7 of Isaiah நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் மகிழ பண்ணுவேன் I will make them joy ஜப வீடு prayer house ஒரு அன்னகன் வந்து அவனுக்கு பேஸ் வந்து ஜெபம்தான் for a eunuch his basement is prayer prayer பிரேயர்ல இருக்கணும் he must stand in prayer any time அவன் வந்து ஒரு தூபபீடம் மாதிரி at any time he is an incense altar நடமாடும் தேவாலயம்னு ஒருத்தர் சொல்லுவார் and one used to tell and he was a walking temple brother aj benjamin ஒரு பாட்டு பாடிப்பார் pastor aj benjamin sang a song நடமாடும் ஆலயம் நாம் and we are the நடமாடும் ஆலயம் நீ நீ வந்து ஒரு mobile temple and you are a mobile temple நீ எங்க இருந்தாலும் உனக்குள்ள ஒரு ஜெபம் ஒரு தூபம் ஒரு மகிமை போயிட்டே இருக்கணும் தேவ- ஒரு வீட மாதிரி புகை எழும்பிட்டே இருக்கு Wherever you are, your incense, your prayer, your must glory must move on and you are an incense altar. travel டிராவல்ல இருக்கனா சோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு When you are tra- travel, you must keep praising, ஜெபிச்சுக்கிட்டே இரு keep praying. ஜெபம் தான் நம்முடைய ஜீவன் prayer is our life kathara epovum துதிச்சிட்டே irukom we must keep praising god always da தான் kondu கொண்டு வந்திருக்கா veetla vechirukiradhukku neenga நீங்க padichu paarenga பாருங்க kaalathil கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களே நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை thudiyungal and they that stand in the watch of the night and you must praise god at all the times 134 1 134 verse 1 இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் நூத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டு கர்த்தருடைய வீட்டிலும் நம்ம தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் எப்பொழுதும் நீ கர்த்தரை துதிச்சிட்டே இருக்கணும் and you must bless the lord all the times அதான் உன்னுடைய வேலை that is your work உனக்கு சுயமா ஒண்ணுமே கிடையாது and nothing of yourself நீ எங்க இருக்கணும் where you should be ஆண்டவருடைய வீட்டு வாசப்படியில கிடக்கிறவன் and you are standing at the gates of the lord எப்பொழுதும் நீ அங்க இருந்துட்டே இருக்கணும் and you must keep praising him அங்க இருந்து என்ன செய்யணும் and from where what you should should do அவருடைய நித்தமும் அவருடைய வாசற்படியில வருகை கடந்து கத்தோடைய வார்த்தையை கேட்கணும் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நாலு eight thirty four of Proverbs என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவருடைய வாசல்ல காத்து கிடந்து விழித்து கிடந்து ஜெபிச்சு எப்பொழுதும் கதவு நிலையிலிருந்து ஆண்டவருடைய உடைய சித்தம் என்னங்கிறது வார்த்தையை கேட்டு வாழ்கிற ஊழியக்காரன் யாரு பாக்கியவான் Blessed is the servant who heareth me watching daily at my gates waiting at the post of my doors நல்லா புரிஞ்சுக்கோங்க சத்தியத்தை அன்னகன் அன்னகனுடைய ஏழாவது top quality வந்து prayer Understand the truth of their eunuch and the top quality of the seventh point is prayer. திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம் Repeat all those. ஏட்டு சுரைக்கா இருக்கா இல்ல ஹார்ட்ல எழுதிட்டீங்களான்னு பார்க்கலாம் அன்னகன் வந்து முதலாவது ஒரு அன்னியன் And first eunuch is a stranger அவன் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னை அன்னகன் ஆக்கி கொண்டவன் and he made himself as a eunuch for the sake of the kingdom's heaven ஆ, அவன் தேவனுக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொள்கிறவன் and he chose that pleases God கர்த்தரை மட்டும் சேவிக்கிறவன் he serve only God ஆண்டவரை மட்டும் நேசிக்கிறவன் and he love only God அவரோடு பண்ணின பிரதிஷ்டையில் உண்மையா இருக்கக்கூடியவன் and he be faithful in the covenant that he made him பாடுகளின் மத்தியிலே ஊழியம் செய்யக்கூடியவன் and doing the ministry midst of sufferings எப்பொழுதும் ஜெபத்தில் இருப்பவன் and keep a watching all times in the prayer இன்னும் ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு இருப்பீங்களா இருங்க வேற வழி இல்லை நைட் பத்து மணி ஜபம் இருக்கு பரவாயில்ல இங்கிலீஷ்ல தமிழ்ல அன்னகர்கள் இவ்வளவுதான் Bible in tamil uh, bible only in these places eunuchs are there and a new testamentல நீங்க பார்க்கும் பொழுது when you look into new testament அப்போஸ்தலர் 9th ஆம் 27 la english ku vaanga 927 of acts of the apostles english podu mic podu Then Barabbas took him and brought him to the apostles and declared unto them how he had seen the Lord in the way. Apostle 9:27 அது. Apostle. Apostle 9:27 எத்தியோப்பிய மந்திரி பத்தி இல்லையா? நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. 8 ஆம் அதிகாரம் 27 மன்னிக்கவும். அப்போஸ்தலர் 8 27 of acts and he arose and went and behold a man of ethiopia and eunuch of great authority நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க எத்தியோப்பியாவில இருந்து வந்ததான ஒரு மந்திரியை குறித்து சொல்லி இருக்கிறார் and here it, they are mentioning about an authority came from ethiopia அவன் வெளிப்பிரகாரமாக மந்திரி ஆனா தனிப்பட்ட ஜீவியத்துல அவன் ஒரு யூனக் outwardly he is an authority but uh, inwardly he is a eunuch இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா யூனக் அதாவது ஒரு அன்னகன் and eunuch அப்ப என்ன அர்த்தம் இந்த அன்னகன் தான் எத்தியோப்பிய தேசத்துல அவன் ஒரு பொக்கிச சாலையினுடைய தலைவர் ட்ரெஷராக இருந்தான் And this eunuch and he is the charge of the treasure அதாங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு and that is says clearly பொக்கிசம் எல்லாவற்றுக்கும் தலைவன் and he is the captain of this treasure. ஒரு அன்னகன் தான் பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளதான கிருபை வரங்கள் எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளன் And eunuch and the kingdom's heaven and he is the a charge of the, all the talents and gifts. இதைத்தான் பவுல் சொல்லும் பொழுது காலங்களிலே மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார் அது மறைக்கப்பட்டிருந்தது எங்கள் மூலமாய் அவர் அதை வெளிப்படுத்தினார் uh, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்துக்கு புகழ்ச்சியாக எங்களை தெரிந்து கொண்டார் நான் சொன்ன ஏதாவது ஒரு வசனம் எடுத்துட்டீங்களா பாக்குறங்க கிருபையை பூர்வ காலங்களில் மறைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது அது எங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளுத்தப்பட்டிருக்கிறது முற்காலங்களிலும் அனுபவத்திற்கு அறிவிக்கப்படும் எப்படி தெளிவா வெளிப்படுத்தப்பட்டது இதுதான் பொக்கிச சாலையினுடைய சொந்தக்காரன் and he is the owner of this ஞானம் அறிவு என்பவர்களுடைய பொக்கிஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது And the wisdom and knowledge is considered as a treasure. இந்த பொக்கிஷத்துக்கெல்லாம் அப்போஸ்தலர்களை கத்தர் பொறுப்பாளியாக வைக்கிறார் The Lord keep the apostles as a charge for all these treasures. அதனால புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பொக்கிஷம்ங்கிறது உலக பிரகாரமான பொக்கிஷம் அல்ல The treasures of the New Testament is not the treasure of this world. இந்த கடைசி காலத்துல பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் போற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் நமக்கு அதை எல்லாவற்றையும் அப்போஸ்தலர்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் In this last times, the Lord appointed that as the diverse things of the diverse manner, and he was revealing it to the apostles. அதனால இந்த விஷயத்தை நாம் சரியான விதத்துல விளங்கிக் கொள்ள வேண்டும் So we must understand this well in this matter. ஒரு அன்னகனுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் and for a eunuch the lord is revealing the riches of the heaven ஒன்று இரண்டாவதாக secondly இரண்டாம் ராஜாக்கள் 9 ஆம் அதிகாரம் 32 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது second kings chapter 9 verse 32 அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இரண்டு மூன்று பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் இங்கிலீஷ் ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் second Kings nine thirty two And, and he, lifted, he lifted up his face to the window and said, Who is on my side? who and there looked out to him two or three eunuchs eunuchs ரெண்டு மூன்று பிரதானிகள்னு தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லிருக்கு ரெண்டு மூன்று அன்னகர்கள் எட்டி பார்த்தார்கள் and in english bible it is mentioned that and there looked out two or three eunuchs அன்னகர்கள் அந்த எசபேலை தூக்கி போட்டார்கள் எசபேல் செத்து போனாள் and these eunuchs and cast away the jezebel and jezebel died அப்ப சபைக்கு விரோதமா எழும்புகிற மாம்சீக சக்திகள் இச்சையின் ஆவிகள் உலகத்தின் ஆவிகளை அழிக்க அன்னகர்களால் மட்டுமே முடியும் The carnal powers and the powers of the lust and all the worldly powers and can be cast out and thrown only by the eunuchs. அதனாலதான் நம்ம சபையில உலக பிரகாரமான ஆடம்பரங்களை நம்ம அனுமதிக்கிறது இல்ல So we are not permitting any worldly adornment in the, in the, in the கல்யாணம் church. கல்யாணமானாலும் எந்த ஃபங்க்ஷன்னாலும் உலகம் வேண்டாங்கிறோம் And when any functions, it may be marriage and we say world is not needed. Dress வேணும் அது தகுதியா இருக்கணும் We need dress but it should be decent. சாப்பாடு போடணும் ஒழுங்கான சாப்பாடா இருக்கணும் And we must give them feast, it should be a ஆட்டம் proper. பாட்டம் கொண்டாட்டம் வெறித்தனங்கள் எதுவுமே No கிடையாது dancing or celebration and no revelings should not be there. ஆ, அதனாலதான் நம்ம உலகத்தை வெறுக்கிறோம் So we hate the world. ஏசு சொல்ல நான் உலகத்தான் அல்லன்னு அவரே சொல்லும்போது நம்ம எப்படி உலகத்தாரா இருக்க முடியும் Jesus says, "I belongeth not to this world," and how we can belong to this அதான் world? ப- ஆ, கொரிந்தி ரெண்டு ஒன்னு குறைந்த இரண்டாம் அதிகாரத்துல பவுல் பேசும் பொழுது நாங்கள் தேவனுடைய உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவியையே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார் In first Corinthians chapter 2 he says that and we receive not of this world of the spirit but we receive the spirit of him அப்படி நான் நாங்கள் ஆவிக்குரியவிலே சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம் So we are engaging the spiritual things and we speak on ஒரு அன்னகன் கையில தான் பரலோகத்தின் பொக்கிஷம் கொடுக்கப்படுகிறது one in the hands of the eunuch the treasure of heaven is given உலகத்தை அழிக்க கூடிய உபதேசம் சக்தி எசபேலை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அன்னகர்களுக்கு கொடுக்கப்படுகிறது The truth and power to overcome and to destroy Jezebel is given to the hands of the eunuchs. அதனால தான் நம்ம வந்து உலகத்தை அனுபவிக்க உங்களை அனுமதி அனுமதிக்கிறது இல்ல So we are not permitting world inside to the church. அவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு அதிகாரம் உண்டு ஆனா தகுதி ஆயிராது And Saint Paul says and I am eh, lawful unto me everything is lawful unto me but all things are not expedient. என்ன ஒண்ணே ஒன்னு சொல்றேன் Only one thing I want to say. Esther இரண்டாம் அதிகாரம் Book of Esther, chapter 2, எட்டு இல்லனா பதினான்கு இங்கிலீஷ்ல வாசிங்க 8 or 14. எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் எட்டு இல்லனா பதினாலு யூனக் அப்படிங்கிற வார்த்தையை வாசி இந்த ரெண்டு இடத்துலயும் நீங்கள் படிச்சு பார்த்தா யூனக்கு அதாவது அன்னகர்கள் பிரதானிகள் வசமா ஒப்பு கொடுக்கணும் நீங்க மூல மொழிபெயர்ல பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் அன்னகர்கள் In the Greek language, we can see, and they were eunuchs. இவங்க கையில தான் எதை கையில கொடுக்கிறார் தெய்வம் and what deliver them in their hands. ராஜஸ்திரிகளை உருவாக்குற ஊழியத்தை கொடுக்கிறார் And the Lord give them in their hands to mold their royal queens. அங்க queens. வந்து கோடிக்கணக்கான சாரி ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உண்டு There are thousands of servants of God பந்தி விசாரிப்புக்கு உண்டு and to serve the table அஹ் அங்க உள்ளதான டெக்கரேஷனுக்கு ஆள் உண்டு and there are there to decorate யுத்தம் செய்ய ஆள் உண்டு and to do the war. அந்த அரண்மனையில எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு And there are many departments in the ஆனா ஒரே place. ஒரு டிபார்ட்மெண்ட் யாரு but what is only one one கொண்டு வந்து சுத்திகரிச்சு ராஜஸ்திரியாக மாற்றக்கூடிய ஏகாய் சாஸ்காஸ் இப்படிப்பட்ட ஒரு அன்னகர்கள் கூட்டம் இருக்கிறார் And there is a group of the eunuchs and those who make this all this queer virgin as a men born. இவர்கள் தான் அவர்களை உருவாக்குகிறவர்கள் And they that are the one who form them. அதனாலதான் சாஸ்காஸ் இரண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல சாஸ்காஸ் என்கிற பிரதானியின் கையில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அழகின் ஊழியன் அந்த ஒரு ஊழியன் ஒருத்தனை அழகா மாத்துறவன் So it is given in the hands of the gas and he makes her beautiful. ஒருத்தன் பாவியா வர்றான் She ca- came as a sinner அவனை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குறான் and to deliver from the drunk அவனுக்கு குடிக்க கூடாதுன்னு உபதேசம் பண்றான் and telling them should not drink அவனை anymore பாவத்துக்கு மறிக்க வைக்க ராஜ ரா- ஞானசானம் கொடுக்கறான் and giving the baptism to die அவனுக்கு unto sin அபிஷேகம் வாங்கி கொடுக்கறான் and giving them அவனுக்கு baptism உபதேசம் சொல்றான் and giving them doctrines அவனுடைய சுபாவத்தை மாத்துறான் and changing their மாத்தி மாத்தி characters மாத்தி அவனை யாரா மாத்துறான் அவர் வெளிப்படும் பொழுது அவருக்கு ஒப்பாக மாத்துகிறான் and changing at last when he appears and he was making them to appear like him. எப்படிப்பட்டவனையும் அழகான ஒரு மனவாட்டியாக மாற்றக்கூடியவன் இந்த அன்னகன் And this eunuch is the one who is ill able to change anyone as like him. இன்னும் ஒ- ஒரே ஒரு point Only one more point. இப்பொழுது மறுபடியும் ஏசாயா ஐம்பத்தி ஆறுக்கு திரும்பி வருவோம் And let's come back to book of Isaiah chapter fifty-six. அங்க என்ன சொல்லி இருக்கிறது And what it is said there அவர்களுக்கு எந்த இடத்தை கொடுக்கிறார் and what place is given to them. ஏசாயா ஐம்பத்தி ஆறு அஞ்சு Fifty-six five of Isaiah. நான் அவர்களுக்கு ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரரும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு எழுதுவேன் அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஸ்தானம் and this is the position given to them எங்க where எங்க பரலோகத்துல அவங்களுக்கு கொடுக்க போற இடம் and it is a place which is given to them in heaven குமாரர் குமாரத்திகள்னா சபை ஜனங்கள் and sons and daughters and they are the church அவங்களுக்கு கொடுத்ததை பார்க்கிலும் உத்தமமான இடத்தை தேவன் நான் தருவேன் and i will give the right place to them அந்த place வந்து செப்பரேட் பண்ணி காண்பிக்கிறார் and they are segregating the place உத்தம அவர்களுக்குரிய இடத்தையும் அந்த இடத்தை காட்டிலும் உத்தமமான இடத்தை கொடுப்பேன் and the place to concerning them and that is whole uh, uh வெளிப்படுத்தல் 14 1ல பார்க்கிறோம் அந்த இடம் and this is what we see in book of revelation chapter 14 verse 1 வாசிங்க பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டி ஆனவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் இதுதான் என்றும் அழியாத நாமம் பிதாவின் நாமம் And this is the name which is destroyed, which perishable not, and it is the eternal name of him. நம்ம ஊழியத்துல யாரும் ஃபாதர்னு சொல்றது இல்ல ஆர்சியில என்ன சொல்றாங்க அவர் ஊழியத்துக்கு வந்துட்டா அந்த குருவானவர் பட்டம் வாங்கிட்டாருன்னா அவருக்கு என்ன பேரு father And we call no one of us uh, in the fa- father in our ministry, but in Roman Catholic, they call them as father. பிதாக்களாய் அழைக்கப்பட்டோம் அங்க போய் நிக்கும்போது என்ன நாம இருக்கும் பிதாவின் நாமம் நெற்றியில் தரிக்கப்பட்டிருக்கோம் We are called as father but when we stand in the place and the name of the father is put on our foreheads. இங்க பிதாவின் சிந்தை Here the father's mind அங்க பிதாவின் நாமம் தரிச்சு அவர் கூட நிப்போம் and there we will have the father's name will stand with him. அப்ப இருந்து என்ன விளங்கி கொள்றோம் What do we understand? இதுதான் என்றும் அழியாத நாமம் And this is the name which is perishable இதுதான் not. உத்தமமான ஒரு இடம் and this is the name of the pride. புரியதா உங்களுக்கு எல்லாருக்கும் Can you understand? ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் na vishwasikira I believe that you understand a little. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. இதுதான் புதிய paattu ooliyathin menmai And this is the excellency of the New Testament. annagar அன்னகர் kuritha குறித்த thittamum idhu இதுதான் And this is the plan concerning the eunuchs. yaaradhu onda கேட்டா theliva அப்படியே அக்கு வர ஆணி வர பிரிச்சு nook and corner A to Z நீங்க சொல்லி பண்ணு And someone tell you very clearly, you must teach them very clearly by telling them every nook and corner. yen இந்த ooliyatha வச்சாரு Why the Lord placed this ministry ஆ, paattla yen ஏன் இத theliva தெளிவா irukkarar and why he's written written clearly in Old Testament. விசுவாசிகளுக்குரிய இடத்தை காட்டிலும் உத்தம இடத்தை தருவேன். The Lord will give the place which is more better better than the believers. ஆ, விசுவாசிகளுடைய மேல இருக்கிற நாமத்தை காட்டிலும் என்றுமொழியாத ஒரு நாமத்தை தருவேன் And the Lord will give the name more than the believers. அதுதான் சீயோன் That is Zion. அதுதான் பிதாவின் நாமம் That is the name of the Father. இவர்கள் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர் And they are the one, they made themselves as eunuch for the kingdoms இந்த of heaven's sake. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள உனக்கு வரம் வேண்டும் And you must have the gift to accept this truth. ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவுள் And he is able to receive, let him receive. இந்த ஊழியத்தின் மூலமாய் பரலோகத்தின் மேன்மைகளை கத்தர் வெளிப்படுத்துகிறார் Through this ministry, the Lord is revealing the excellency of இந்த the ministry. ஊழியத்தின் மூலமாக சப உலகத்தின் வல்லமைகளை தெய்வம் அளிக்கிறார் And through this ministry, the Lord is destroying the powers இந்த of the அன்னக world. ஊழியத்தின் மூலமாக மனவாட்டிகளை உருவாக்குகிறார் through this unique ministry the lord is molding the bride ஒரு விஷயம் இந்த சத்தியத்துக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம் let us all submit ourselves for this truth once amen or கிருபை annaga uliyathinudaiya கிருபை nammudaiya sabaiyil இறங்கட்டும் let the truth the grace of this ministry comes upon us இந்த வல்லமை நம்ம மேல் இறங்கட்டும் let the power comes upon us நம்முடைய சந்ததிகள் அன்னர்களாய் மாறட்டும் let the generations become our own oh இந்த மகிமையான சேவைக்கு கடந்து வரட்டும் let us come to this truthful serving வந்திருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்தட்டும் and those who come the lord must strengthen them hallelujah ஒன்று கூட இந்த ஊழியத்தின் மூலமாய் அன்னக ஊழியத்தின் மூலமாய் இருக்கிற மகிமையினால் நாம் கர்த்தர் நம்முடைய சபையை நிரப்ப முடியாய் ஒப்பு கொடுப்போம் The Lord to fill by glory of the eunuch ministry, let us all submit in ourselves. Hallelujah hallelujah hallelujah hallelujah ஹிக்கபலபனை மேகடாமனக ஹிக்கரமனக திடா திடா திடபலக திரிக்க ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் திபலபகரபனியா ரபல திடானியா ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் உரிபலபகரபக கத்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் தோதிரா தோதிரா தோதிரா தோதிரா கத்தருடைய வெளி வசனத்தின் வெளிச்சத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் விசேஷமாய் கிருபையினால் இப்படிப்பட்ட ஊழியத்தில் நம்ம இணைத்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த ஊழியங்கள் மூலமாக ஒரு மனவாட்டியின் தன்மையை பெற்றுக்கொள்ள அருள் செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக ராஜஸ்திரிகளாய் மாறினவர்களை சேர்க்க இயேசு வருகிறார் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜாமன்